எல்லாமே வீணாகிவிட்டார் ஆனா ஹதீசுடைய கிதாபுகளை புரட்டி பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய நபி சல்லாஹு அலி வசல்லம் மிக தெளிவாக சொல்றாங்க ஒரு காலம் வரும் பிறக்கும் பொழுது இறக்கும் பொழுதல்ல காலையில முஸ்லிமாக இருப்பாங்க மாலையில காதிராக மாறிடுவாங்க காலையில மாலையில காதிராக இருப்பாங்க காலையில முஸ்லீம்களாக மாறிடுவாங்க நிலம மாறும் சொற்ப காசிக்காக வேண்டி தீனை விட்டு கொடுத்துருவாங்க சொற்ப காசி குரான் மிக தெளிவாக சொன்னது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே சகோதரிகளே குரான் மிக தெளிவாக சொன்னது முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க கூடாது முஸ்லீமாகத்தான் மௌத்தாகும் ஆலிம்களாக தாயிகளாக சோசியல் ஒர்க்கர்ஸாக நபிமார்களாக இல்லை அது ரெண்டாவது நீங்க மௌத்தாகக்குள்ள முஸ்லீமாகத்தான் மௌத்தாகும் இஸ்லாத்துல மௌத்தாகும் முஸ்லிமன் என்ன முஸ்லீமாக மௌத்தாக்கு யூசுப் அலஹி சலாத்து வசலாம் எல்லாருக்கும் தெரியும் நபிமார்களுடைய சந்ததியில பிறந்தவர் அவர் ஒரு நபி அவருடைய வாப்ப நபி வாப்பட வாப்ப நபி வாப்பட வாப்பட வாப்பவும் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய மகன் இசாக் அலஹி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாத்துடைய மகன் யாக்கூப் அலஹி இஸ்லாம் யாக்கூப் அலிஸ்லாத்துடைய மகன் யாரு யூசுப் அலஹி இஸ்லாம் அல்லாஹ் குரான்ல யூசுப் அலை இஸ்லாம் கேட்ட ஒரு துவாவை சுட்டி காட்டுறாங்க யூசுப் அலை இஸ்லாம் ஒரு துவா கேட்டாங்க ஆச்சரியமான துவா கடைசி எல்லாம் நடந்து முடிச்சு காணாமல் போன வாப்ப கிடைத்து காணாமல் போன மகன் கிடைத்து வாப்பட கண் பார்வை திருப்பி கொடுக்கப்பட்டு சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து சகோதரர்களை புனிதர்களாக மாற்றி யூசுப் அலைசலாம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க எல்லாம் நடந்து முடிச்சு கடைசி கட்ட மௌத்துடைய நேரம் அல்லாட்ட கேட்கிறாங்க ربي قد آتيتني من الملك وعلمتني من تعليل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي بالدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين يا الله என்ன ஒரு முஸ்லீமாக மௌத்தாக்குது நபியாக அல்ல நபியாக அல்ல அது அது பிளஸ் கிடைத்தா பாக்கியம் நான் மவுத்தாகணும் முஸ்லீமாக எனக்கு இஸ்லாத்துல மவுத்து வரணும் நபிமார்கள் கூட பயந்தாங்க நயவஞ்சகத்தனத்தை நிபாக்கு வந்துடுமோ நயவஞ்சகத்தனம் வந்துடுமோ நாங்க இஸ்லாத்துலதான் தான் மவுத்தாகுவோம் என்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எந்த உத்தரவாதமும் இல்லை இப்ராஹிம் அலஹி சலாம் இப்ராஹிம் அலஹி சலாத்து வலாம் அவங்களோட கடைசி நேரம் பிள்ளைகளை கூப்பிட்டு வசதி செய்றாங்க பெற்றோர்களே நாங்க பேசுவோம் குழந்தைகளோட கிட்டமாகுங்கோ பிள்ளைகளோட முகம் பார்த்து பேசுங்கோ பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கோ இன்னைக்கு சமூகத்தில் எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது குடும்பத்துக்கு நேரம் இல்லை ரோட்டுக்கு நேரம் பள்ளிக்கு நேரம் காரியாலயத்துக்கு நேரம் வயலுக்கு நேரம் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் நேரம் இல்லை நான் பிசி நான் பிசி நீங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க மாட்டீங்களா பிள்ளைகள் அரவணைக்க மாட்டீங்களா ஒரு காலம் வரும் உங்களுக்கு நேரம் தேவைப்படும் அப்ப அவங்க நேரம் தர மாட்டாங்க பிள்ளைகளோட மனம் திறந்து கலைங்கோ பிள்ளைகளுக்கு முன்னால வாப்பாண்டத்தை இல்லாமக்கிட்டு நான் பிள்ளைகள ஒரு பங்காளி அவங்களோட ஓப்பனா மனம் திறந்து பேசுவோம் சின்னத்திலிருந்தே பேசுங்க பிள்ளைகளுடைய உறவாடுங்கோ எந்த குறையும் வராது சாஹிப் சதாசிவசலாம் சலாத்து வசலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு பிள்ளைகளோட பேசுறாங்க சுரத்துல் பக்கராவுடைய ஆயத்து அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாங்க சொல்றாங்க அன்பு குழந்தைகளே அல்லாஹ் எங்களுக்கு எந்த ஒரு மார்க்கத்தை புறக்கி இருக்கிறான் மார்க்கத்தை தந்திருக்கிறான் அந்த மார்க்கத்துலதான் நீங்க மௌத்தாகணும் அதான் இஸ்லாம் அதான் இஸ்லாம் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு பிள்ளைகளை பத்தி யோசிக்கிறார்கள் மரணப்படுத்தினார் குழந்தைகளே அல்லா எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் அந்த மார்க்கத்தில தான் நாங்க மவுத்தாகணும் இது லேட் இல்ல எங்களுக்கு சும்மா கிடைச்சது சும்மா எந்த குர்பானியும் எந்த தியாகமும் செய்யல பாப்பா முஸ்லிம் நான் முஸ்லிம் அப்பா முஸ்லிம் பாப்பா முஸ்லிம் ಅಪ್ಪನ ಬಾಪ ಮುಸ್ಲಿಂ ಇದು ಅಪ್ಪ ಮುಸ್ಲಿಂ வீட படிக்கவும் இல்லை யாக்கூப் அலை இஸ்லாம் யாக்கூப் அலை இஸ்லாம் குரான் பேசுது குரான் நான் பேசுறது குரான் யாக்கூப் அலை இஸ்லாம் அவுட் அல்லா கேட்கிறாங்க أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت ஹதரத் யாக்கூப் அலை இஸ்லாத்துக்கு மௌத்து வந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமா யாக்கூப் அலை இஸ்லாத்துக்கு மௌத்து வருகிறது சக்கராத் அளிக்கிறாங்க உங்களுக்கு அந்த கட்டம் ஞாபகம் இருக்குதா அம் குந்தும் சுகதா அங்க நீங்க இருந்தீங்களா பதினொரு பிள்ளைகள் வாப்பவை சுத்திக்குது பதினொரு பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகள் இன்னும் ஒரு கருத்து யூசுப் அலைசலாம் உட்பட பன்னெண்டு பிள்ளைகள் எல்லாரும் சூழல் இருக்கிறாங்க வாப்பாவ வாப்ப கேட்கிறார மக்களை பார்த்து அன்பு மக்களே அன்பு மக்களே நான் உங்களை விட்டு போக போறேன் நான் மௌத்தாக போறேன் எனக்கு பிறகு நீங்க யார வணங்க போறீங்க உங்களோட தெய்வம் யாரு உங்களோட ரப்பு யாரு ஹஜ்ஜுடைய மாசம் ஹஜ்ஜுடைய மாசம் என்றா இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய குடும்பத்துடைய மாசம் அவங்க செஞ்ச தியாகத்தை நாங்க ஞாபகப்படுத்துறோம் அப்படித்தானே அவங்க செஞ்ச தியாகத்தை ஞாபகப்படுத்துறோம் அல்லாஹுடைய கட்டளையின் பேரில் மனைவிய கொண்டைத்து குழந்தைய கொண்டைத்து மக்கா முக்கர்ரமாவுல ஜம்சம் தண்ணீர் இல்ல ஜம்சம் கிணறு இல்ல சபா மருவா என்னென்றும் தெரியாது சபா மருவாவ தெரியாது யாருக்கும் சபா மருவான்றத்தை கண்டுபிடிச்சது அதுல ஓடினது ஆரம்பித்தது யாரு ஹாஜர் அலை சலாத்து அதுக்கு முந்தி சபா மருவா தெரியாது யாருக்கும் மகன வாப்பா கொண்டைட்டு உண்டுற டைம்ல காபத்துள்ளா இல்லப்ப அப்ப காபத்துள்ளா உயர்த்தப்பட்டிருக்குது வளருது நான் இந்த கதையை சொல்றேன்னு சொன்னா யாரும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது இதுல தான் இருப்போம் என்று சொல்லி இப்ராஹிம் அலை குழந்தை குழந்தையையும் மனைவியையும் விட்டுட்டு வராங்க بواد غير ذي زرع عند بيتك المحرم ஒரு பள்ளத்தாக்கு மரம் செடி கொடி ஒன்றுமில்லை வெறுமனே ஒரு டெசர்ட் ஒரு பாலைவனம் விட்டுட்டு வாராங்க என்னங்க துவா கேட்டாங்க குரான கொஞ்சம் பிறந்துக்குவோம் ஒரு வாப்பா அல்லாவுடைய கட்டளையின் பேர்ல தந்த குடும்பத்தை தந்த மனைவியை விட்டுட்டு வராங்க பிள்ளைய விட்டுட்டு வராங்க என்ன துவா கட்டிருப்பாங்க இந்த துவாக்கள் என்ற கற்பனையில கூட வராது தின்றத்துக்கு கேட்கத்தான் வேணும் பாதுகாப்பு கேட்கத்தான் வேணும் மானமண்டல் அதையும் கேட்டாங்க ஆனா முதலாவது கேட்ட கேள்வி துவா இந்த துவா எங்களால கற்பனை கூட செய்ய முடியாது தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்சம் கவனமா என்ன துவா கேட்டாங்க முதலாவது துவா கேட்கிறாங்க ரப்பி ஜுனுபினி வபனிய அன்ன அமுதல் அஸ்னா சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாப்பாயாக நாங்க கேட்டா என்னப்பா இது துவா கேட்கறீங்க சிலை வணக்கம் நாங்க திரும்பி போவோமா சிலை வணக்கத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லி நாங்க துவா கேட்டா நாங்கள் துவா அவை சொல்ல மாட்டோம் ஏன் காரணம் தான் நாங்க திரும்பி போறாக்கள் இல்லையே இப்ராஹிம் இஸ்லாம் துவா கேட்கிறாங்க இன்றைக்கு நான் சொன்னேன் உங்களோட வாலிப சங்கம் இருக்குது மஜ்மா அல் இஸ்லாமி இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களை வரவேற்பதற்காக வண்டி காத்திருக்கக்கூடிய குரு வாலிபர்கள் அவங்கள்ட்ட சொன்னேன் எங்க எல்லார்ட்டையும் வரக்கூடிய மக்களுடைய டேட்டா தான் இருக்குது எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க நாங்களுக்கல்ல அவங்க வந்தாங்க வந்தவர்களுடைய டேட்டா எங்களை கையில் இருக்குது எங்களை விட்டு போனாக்கள் டேட்டா யாத்திரை எங்களை விட்டு போனா சொல்லி லேட்டா யார்ட்டைக்குங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறாங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறாங்க மாற்று மதத்தவர்களை கல்யாணம் முடித்தது அல்ல வீட்டுக்கு வரக்குள்ள முஸ்லீமாக வாராங்க அங்க போகக்குள்ள பௌத்தனா போறாங்க வாப்பா வீட்டுல முஸ்லிம் அந்த வீட்டுல காதல் ஊருக்கு வந்தா பெருநாள் பள்ளியில அங்க போனா வெக்கத்துக்கு அங்க யாரும் பெருமிதம் கொள்ள வாரம் நாங்கள் இஸ்லாத்தில் தான் இருப்போம் என்று சொல்லி கிழக்கிழங்கையில வாழக்கூடிய மக்களுக்கு காலையிலும் சொன்னேன் அட்டாளச்சனையை வைத்து ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கோ நாங்கள் நிரந்தரமாக இதே நிலையில நிற்போம் என்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எந்த உத்தரவாதமும் இல்லை ஸ்பெயின் உந்தலுஸ் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்ப அரபு நாடு இல்ல வாப்பா மதீனா உணவுலாவுடைய ஜாமியா இஸ்லாமியா இல்ல ஜாமியா அப்படின்னு சவுதும் இல்லை ஜாமியத்துள் ஐவில் இல்ல அரபு உலகத்தில் ஒன்றுமே இல்ல அது வெறுமனே டசட் இன்றைக்கு அரபு நாட்டில் பெரிய பெரிய தள்ளி கேளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்கள் இங்கிருந்து பணம் சேர்த்து கொண்டு போவா நம்ம பணம் பங்கு வைக்கிறதுக்கு எத்தனையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எழுபதுகளுக்கு பிறகுதான் அவங்களுக்கு பெட்ரோல் ஒன்று வந்திருக்கல்ல மக்கள் மார்க்கம் படிக்கணுமா தீன் படிக்கணுமா இஸ்லாமிக் மெடிசின் படிக்கணுமா இஸ்லாமிய வைத்தியத்துறை வைத்தியம் படிக்கணுமா அவங்க போகணும் உந்தலுசுக்கு உந்தலுஸ் என்றால் ஸ்பெயின் ஸ்பெயின் எங்கட கிழக்கிழங்கை மாறி கோட்டை அல்ல முஸ்லீம்கள் தொள்ளாயிரம் வருடம் ஆட்சி செஞ்ச பூமி முஸ்லீம்கள் தொள்ளாயிரம் வருடம் ஆட்சி செஞ்ச பூமி எத்தனை ஆயிரம் பள்ளி எத்தனை ஆயிரம் உலமாக்கள் இமாம் குருத்துபி இமாம் குருத்துபி அஹமத்துல்லாஹி அலஹி உந்தருச சேர்ந்தவங்க ஸ்பெயின் இவனு ஹஸ்முல்லாஹிரி உந்தருசை சேர்ந்தவங்க குர்துபாவை சேர்ந்தவங்க போகலை கூகுள்ல போய் தட்டுங்க பார்ப்போம் ஸ்பெயின் என்று சொல்லி அரபுல சட்டகபாபம் ஜாமியா குருத்துவான்னு சொல்லி முழு பள்ளியை பார்த்தீங்க இந்த ஒரு பள்ளியை பார்த்து நாங்க பெரிய பள்ளின்றோம் அந்த பள்ளிக்கு முன்னாடி ஒரு சின்ன மாறிக்கும் இன்றைக்கு என்னாச்சு கட்டிடம் இருக்கிறது மின்பல் இருக்கிறது ஜன்னல்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு ரெண்டு ஜன்னல் அல்ல முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜன்னல் இருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஜன்னல் எத்தனை கதவு இருக்கும் முஸ்லீம்களுடைய சாம்ராஜ்யம் முஸ்லீம்கள் ஆண்ட பூமி சாருக்குள் ஜியாது படையெடுத்தார்கள் அறிவென்ற அங்கதான் படித்தோடும் மதரசாக்கள் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு தெரியும் தப்சீர் குருத்துவி இமாம் குருத்துவியின் மூலமாக தொகுக்கப்பட்ட தப்சீர் எங்க எழுதப்பட்டது மக்காவுடையா மதீனாவுடையா உந்துருஸ்ல ஸ்பெயின்ல இன்னைக்கு ஸ்பெயின் தான் பள்ளி உள்ளுக்கு போகலும் ஆனா ரெண்டரை காத்து தொலைலாது உள்ளுக்கு போகலும் ரெண்டரை காத்து தொலையலாது do not allow to pray நாங்க தொலை அனுமதிக்க மாட்டோம் பத்து ஹீரோ கட்டி டிக்கெட்டை வாங்கிக்கோங்க முதலாவது இது உங்களோட அப்பாட்ட உங்களோட மூதார்கிட்ட பறிச்ச பள்ளி இது அவங்க கட்டின பள்ளி கட்டிட கரையை பார்க்கணுமா இங்க வந்து பாருங்கோ எழுத்தி வடிவத்தை பார்க்கணுமா இங்க பாருங்கோ ஒரு தூண்ல குரான் அப்படி இருக்கிறான் ஒரு தூண்ல எல்லாம் இருக்குது அந்த மிம்பரும் இருக்குது எந்த மிம்பர் இந்த ஒரு மிம்பர் அல்ல இவன் ஹஸ்புல்லாஹி ரஹமத்துல்லாஹி அலஹி இமாம் குர்பினி ரஹமத்துல்லாஹி அலஹி போன்ற பெரும் பெரும் உளமாக்கல் ஏறி கொத்துவா செய்த மிம்பர் இப்பையும் இருக்கிறது பெருமைப்பட்டுக் கொள்வாங்க நாங்கள் ரொம்ப பெரிய அரசியல் பலத்தோடு இருக்கிறோம் முஸ்லீம்கள் பெரும்பான்மை சமூகமாக வாழுகிறோம் மதரசாக்கள் இங்கு இருக்குது உலவாக்கள் இங்கு இருக்கிறாங்க நாங்க முஸ்லீம்களாகத்தான் வாழுவோம் என்று யாருக்கும் எந்த விதமான உறுதியும் இல்லை இன்னும் ஒரு ஒரு கட்டம் போக பார்ப்போம் ரஷ்யாவுக்கு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு போக பார்ப்போம் புகாரா சமர்கன் சஜஸ்தான் ஸ்ரீசான் பொஸ்னியா இதெல்லாம் யாரு வாப்பா சித்தா என்று சொல்லி ஆறு கிரந்தங்கள் இருக்குது நான் மதுசாக்கள் ஒருவோமே ஆறு சகியான கிரந்தம் சஹிஹுல் புகாரி சஹிஹு முஸ்லிம் சுனனிபின் மாஜா சுனனிபின் அபுதாவூர் நசாயி திருமிதி என்று சொல்லி ஆறு சகிஹான ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்ட கிதாபுகள் இருக்கிறேன் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த ஒவ்வொரு கிதாபும் எழுதப்பட்டது சோவியத் யூனியன்ல தான் இமாம் புகாரி புகாராவை சார்ந்தவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க இமாம் முஸ்லிம் சஜஸ்தானை சேர்ந்தவங்க இமாம் அபுதாவும் இன்னும் சேர்ந்தவங்க இவங்க யாரும் அரபிகள் அல்ல இவங்க யாரும் அரபிகள் அல்ல அகதிகள் இன்றைக்கு எப்படி இதுவாப்பா ரஷ்யா எப்படி இருந்தது ஒரு காலம் நாஸ்தீகம் வளர்ந்து வளர்ந்து வந்து எந்த அளவுக்கு இருந்தா யாருடைய கையிலையாவது குரான் இருந்தா நாலு மாசம் ஜெயிலு போகும் குரான் வச்சு குறையலாது குரான் வச்சு குறையலாது இன்றைக்கு கூட சட்டம் இன்றைக்கு கூட சட்டம் அந்த அந்த நாஸ்திக கொள்கை ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சில நாடுகள் உருவாக இருக்கிறது முஸ்லீம்கள் பறந்து வாழ்றாங்க இஸ்லாத்தை பத்தி கவலைப்படுறாங்க ஆனாலும் கூட இன்றைக்கும் சட்டம் என்னன்னு சொன்னா இந்த ஊர் பள்ளியை சேர்ந்த ஒருவர் மஹல்லாவை சேர்ந்த ஒருவர் என்றால் நீங்க இந்த பள்ளி தான் இந்த பள்ளியில தான் நம்மளுக்கு தொலைலும் அடுத்த பள்ளியில போய் தொலைலாது இங்க நீங்க ஜும்மாவுக்கு மட்டும்தான் வரலாம் உங்களை கத்தியாவில தான் உங்களை பேர் எங்க எழுதப்பட்டீங்களோ அங்கத்தான் சொல்லலாம் உங்களுக்கு ஒரு ஜமாத்து இருக்கிறாங்க இப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு பள்ளியில வைத்து தங்குறதுக்கு அனுமதி வாங்கணும் அனுமதி பள்ளியில வாங்குறதுல அனுமதி வாங்கணும் வேலத்துல நீங்க எங்க வந்திருக்கிறீங்க ஏன் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்ன இங்க எங்களை மக்கள் எங்களுக்கு பார்க்க தெரியும் ஞாபகத்தை வச்சுக்கோங்கோ பழைய ஹிஸ்டரிய படிங்க கொஞ்சம் முன்னைய ஹிஸ்டரிகளை படிங்க கொஞ்சம் அல்லாமா இஸ்மால் ரஹத்துல்லாஹி அலேஹி ஒரு புலவர் ஒரு புலவர் இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தான்ல மறைந்தவர் வாழவிட கூர்மையான வார்த்தைகளை கொண்டு பாட்டு படிக்கக்கூடியவர் ஒரு கட்டத்தில் சொல்றாரு அழுத வண்ணம் அழுத வண்ணம் சொல்றாரு நான் ஒரு முறை ஸ்பெயினுக்கு போனேன் குந்தலுசுக்கு போனேன் தாரத்மன் ஜியாதுடைய ஊருக்கு போனேன் ஸ்பெயினுடைய மண் எனக்கு ஒரு செய்தி சொன்னது ஸ்பெயினுடைய மண் எனக்கு ஒரு செய்தி சொன்னது என்ன செய்தி என்று சொன்னா தொள்ளாயிரம் வருடம் இந்த பூமியை முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சாங்க ஆனால் இஸ்லாமியனுடைய கண்ணியம் அவருடைய உள்ளத்திலிருந்து போய்விட்டது உங்களோட வாயில வந்த காரலை உங்களுடைய வாய் வெளியே தள்ளுவது போல முஸ்லீம்களை அந்த நாடு சுற்றிவிட்டது முஸ்லீம்களை அந்த நாடு சுட்டிவிட்டது அல்லா மன்னிப்பானாக அந்த நிலையை அல்லா இந்த நாட்டில் ஆக்காம இருப்பானா அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே விடயமாக சொல்றேன் நாங்க இருக்கிற நிலையில யாரும் பெருமைப்படவாடும் இது பறிக்கப்படலாம் இது கைமாற்றப்படலாம் கைமாற்றப்படலாம் அம்சாலக்கும் அல்லா சொல்றான் நாம் விரும்பினால் வேறொரு கூட்டத்தை உங்களுக்கு பதவியாக உருவாக்குவேன் எனக்கு உருவாக்க இயலும் வெள்ளவத்த பள்ளியில ஒரு நாள் ஒரு மகல்லா பயான் ஒரு மகல்லா பயான் ஒருவர் சிங்களத்தில் பேசுறார் ஆழமான கருத்து ஆழமான பேச்சு அவர் இந்த ஆயத்தையும் போதுறார் எஸ்வபதில் கௌமன் வயதுக்கும் சும்மலாயக்கும் அம்சாலக்கும் வேறொரு சமூகத்தை கொண்டு வந்து வச்சு அவர்களை கொண்டு தீனுடைய வேலை வாங்குவேன் அவர்களை கொண்டு இஸ்லாத்தை காப்பேன் அவர்களை கொண்டு முஸ்லீம்களை பாதுகாக்க செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு சிங்களத்தில் பேசுறாரு நான் நினைத்தேன் சிங்கள பிரதேசத்தில் வாழக்கூடிய முஸ்லீமாக இருக்கலாம் என்று சொல்லி பயானல்ல முடிஞ்சுக்கு பிறகு உத்தர கூப்பு கண்டு கேட்டு யாரு வாப்ப இவர் என்று சொல்லி தெரியாதாக இருக்கு உங்களுக்கு தெரியாதே சொன்னார் இவர் தான் குருநாகல வாரியப்பொறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பன்சலைகளுக்கு பொறுப்பாக இருந்த பெரியொரு ஹாமது நிறுவனம் அவர் வந்து சொல்றாரு நாங்க வீருடைய வேலை செய்ய இல்லட்டி அவ்வா வேறத்தர கொண்டு வந்து உட்கார வச்சுடுவாங்க சொல்லி என்ன உட்கார வச்சது போல அவர் சொல்ல இல்லை இருக்கிறத கொண்டு யாரும் பெருமைப்பட வேண்டாம் இருக்கிற விஷயத்தில் அல்லாவுக்கு சுக்குர் செய்வோம் அல்லாத கேள்வி தவப்படி முஸ்லிமன் யாவா என்ன முஸ்லிமாக முற்பாக்கிறேன் என்ன மன்னிச்சுக்கோ அன்பான சகோதரர்களே நாங்க இப்ப போற போக்க பார்த்தா நாங்க இப்ப போற போக்க பார்த்தா எங்கள்கிட்ட உள்ள இஸ்லாம் எங்களோட முடிஞ்சிடும் எங்களோட முடிஞ்சிடும் இஸ்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது பள்ளிகளுக்குள்ள மட்டும் இஸ்லாம் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது வயசு வந்த மக்களுக்கு மட்டும் சுபகுக்கு எங்க வாப்ப சின்ன பிள்ளை எல்லாம் சுபகு தொழுகைக்கு எங்க சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் எங்க வாலிபர்கள் பத்து வயது டீனேஜர் செஞ்ச ஜிசி ஓலவர் ஏலவர் செய்த பிள்ளைகள் எங்க வயசு வந்தவங்க பள்ளிக்கு வந்து தொழுது போட்டு விக்கரெல்லாம் முடிச்சு போட்டு அன்பான சகோதரே நாங்க பெருமைப்பட்டுக் கொள்வோம் ஞாபகத்தை வச்சுக்கொண்டோ எங்களை எல்லா சொத்துக்களுக்கும் உடமைகளுக்கும் எங்களை தொழிலுக்கும் எங்களை பணத்துக்கும் அனந்தர காராக்கள் இருப்பாங்க எங்களை தீனுக்கு அனந்தர காராக்கு இல்லாம வச்சிருவாங்க எங்களை தீனுக்கு அனந்தர காராக்கள் இல்லை கண்ணால பார்க்கிறோம் இத கண்ணால பார்க்கிறோம் இதை பள்ளிக்கு வாராரு வாப்ப சுபகுக்கு தனிய வாராரு யாரும் இல்ல கையில அதே வாப்ப காலையில் ஸ்கூலுக்கு போறாரு மகன் மாற கூட்டிக்கிட்டு போறாரு பிள்ளைகள் அழைத்து கொண்டு போறாரு எத்தனையோ வாப்பா பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்கு வாகனத்துல பைக்கில் ஏற்றி கொண்டு போய் சொம்பந்து வராங்க அதே வாப்ப சுபகுக்கு தனிய வாராரு கொஞ்சம் நான் குறை சொல்ல இல்ல என் நோக்கம் வல்லாகி குறை சொல்ற நோக்கம் அல்ல கொஞ்சம் தட்டி பார்க்கிற நோக்கம் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பார்ப்போம் நான் கடைசியாக எப்ப ஏண்ட பிள்ளைகள் குரானோட கேட்டேன் ஏந்த புள்ள குரான் ஓதக்குள்ள அந்த குரான் ஓதுற சத்தத்தை கடைசியாக நான் எப்ப கேட்டேன் ரேடியோவில் கேட்டு வேலை இல்லை பள்ளியில இமாம் ஓடுறாரு கேட்கிறோம் நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் எந்த புள்ள ஓடுது குரான் நான் எப்ப கேட்க போறேன் மௌத்தானதுக்கு பிறகா மௌத்தானதுக்கு பிறகா அநேகமானவங்க அப்படித்தான் கேட்டுட்டாங்க வாழக்குள்ள கேட்க கிடைக்க இல்ல மௌத்தாரத்துக்கு பிறகு சந்தூக்குள்ளி இருக்கிறாங்க வீட்டுல மையமாக நிற்கிறாங்க பிள்ளைகள் வந்து குரான் ஓதுறாங்க பாப்ப மௌத்தாரத்துக்கு பிறகுதான் பிள்ளைகளுடைய குரானுடைய சத்தத்தை கேட்கிறாங்க நேரம் கொடுத்தோமா மகனே நீ ஓது வாப்பா உன்னை குரானை கேட்க எனக்கு ஆசையாக இருக்கிறது அதுல சூழ்நாகி சல்லாஹ் செல்லம் கூப்பிடுறாங்க அப்துல்லா மசூத் ரவி அல்லாஹு அவங்களை சொன்ன குரானை கொஞ்சம் ஓடி காட்டு அலை யார சூழ்நிலை உங்களுக்கா குரான் உங்களுக்கு தானே இறங்குது சொன்னாங்க இல்ல இல்ல நீ ஓத நான் கேட்க விரும்புகிறேன் சூரத்து நிசாவ் ஆரம்பிச்சாங்க ஓடிக்கொண்டே போறாங்க சொல்லம் கண்ணால கண்ணில் கொட்டுது குழந்தைகளோட சேர்ந்து மெச் பார்க்கிறோம் குழந்தைகளோட சேர்ந்து படம் பார்க்கிறோம் அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே தாய்மார்களே சகோதரர்களே இந்த நிலை நீடிக்க வேண்டா இந்த நிலை நீடிக்க வேண்டாம் எங்கட இஸ்லாத்துக்கு வாரிசு இல்லா பேசிடுவாங்க வினயமாக சொல்றேன் பெருமைப்படவான முஸ்லீம்கள் என்று சொல்லி நாங்க பெரிய ஒரு கூட்டம் என்று பெருமைப்படவானம் என்ன நடக்கும் எனவே முஸ்லீம்களாக வாழ வேண்டும் எப்படி முஸ்லீமா வாழணும் அல்லாஹ் அழைக்கிறான் இப்ப அல்லாஹ் கூப்பிடுறான் يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة يا أيها الذين آمنوا உண்டு ادخلوا في السلم ரெண்டு காஃபா மூணு இதெல்லாருக்கும் பிரத்யேகமான ஆயத்து இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமா வந்து சேருவோம் எல்லாரும் ஓதுவாங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க அல்லா யார் அங்க கூப்பிடுற வர சொல்லி இஸ்லாத்துக்குள்ள வாங்கோண்டு அல்லா யார கூப்பிடுறா சொல்லுவோம் நாங்க அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொன்னா சொல்றாங்க வெளியே போயிட்டு சொல்லுங்களேன் மாற்று வார்த்தைகளை கூப்பிடுங்களேன் அக்க பக்கத்துள்ள ஊர் மக்களை கூப்பிடுங்களேன் நாங்க முஸ்லீம்கள் தானே அல்லா கூப்பிடுறான் அல்லா சொல்றான் ஈமான் கொண்டவர்களே விசுவாசம் கொண்டவர்களே யா ஐயுகன்னாஸ் இல்லை யா ஐயுகல்லவீன கபரு இல்ல யா அகில கிதாப் இல்ல யா அகில மக்கா இல்ல மக்காவாசிகளே வேதம் கொடுக்கப்பட்டவர்களே யூத நசாராக்களே அல்லது காதிரிகளே நிராகரிக்கக்கூடியவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்கோண்டு கூப்பிடுறதுக்கு முன்னால அல்லா யார தெரியுமா கூப்பிடுறான் விசுவாசம் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே நீங்க இஸ்லாத்துக்குள்ள முந்தி வாங்கோ என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன வித்தியாசம் ஈமானுக்கு இஸ்லாத்துக்கும் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ அது ஒரு ஆயத்து இன்னமொரு ஆயத்து ஆச்சரியமான ஆயத்து يا ايها الذين امنوا امنوا ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ ஒராயத்து இன்னும் ஒராயத்து ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கோ குரான் இதெல்லாம் இது குரான் என்ன அர்த்தம் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளும் என்ன அர்த்தம் அல்லா சொல்றான் உங்கள்ட்ட ஈமான் இருக்குது இல்லாம இல்ல உங்களோட ஈமான இன்னும் கூட்டுங்கோ உங்களோட ஈமான இன்னும் வளருங்கோ உங்களோட ஈமான இன்னும் பெருக்குங்கோ உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாரு கண்டினியூ வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு நிச்சயம் வேண்டிய தேவையானால் நன்றாக வீட்டில் விருந்தேற்பாடு விருந்தோம்பல் நடக்குது அவரும் வந்தார் நல்ல பசியில சரியான பசி காலையில சாப்பிட கிடைக்கல மத்தியான நேரம் வந்திருக்கிறாரு வீட்டுல வந்து பார்த்தா மீன் பொறிச்சி ஆக்கி சமைத்தல்ல வச்சிருக்கிறீங்க அன்பான சகோதரர்களை அவரு நல்லா சாப்பிடுறாரு நீங்க என்னங்க சொல்லுவீங்க பார்த்து என்ன சொல்லுவீங்க சொல்லுவோம் சாப்பிடுங்க அவர் கேட்பாராங்க என்ன நான் சாப்பிடத்தானே செய்வேன் சாப்பிடுறால பார்த்து சாப்பிட சொல்றீங்க என்ன அர்த்தம் சாப்பிடுறவரை பார்த்து நீங்க சாப்பிடுங்கன்றீங்களே அவருடைய பிளேட்ல நிறைய சாப்பாடு இருக்குது இன்னும் அள்ளி வைக்க மாட்டீங்களே ஏற்கனவே ஒரு கோழி துண்டு சாப்பிட்டாரு சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு இன்னும் ஒரு கோழி துண்டத்துக்கு வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் நீங்க சாப்பிடுறீங்க சரி ஆனா ஏந்த விருப்பத்துக்கு இன்னும் சாப்பிடல ஏந்த விருப்பம் என்னன்னா இது எல்லாத்தையும் நீங்க சாப்பிடணும் நீங்க சாப்பிடுறீங்க அல்லா சொல்றா நீங்க ஈமான்தாரிகள் தான் நீங்க முக்மீன்கள் தான் ஆனா அமினு சஹாபாக்களுடைய ஈமான போல நபிமாரனுடைய ஈமான போல உங்களோட ஈமான பெருக்கிக்கொங்க நீங்க ஈமான கூட்டுங்கோ அல்லாவை கொண்டுதான் நடக்கும் அல்லாத அஞ்சினா எல்லாம் சரி தாய்மார்களே சகோதரிகளே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் போது தக்குவா பயபக்தி அல்லாவ அஞ்சினா எல்லாம் சரி பெண்மணி சவுதி அரேபியாவில் ஒரு முஸ்திட்ட போனாங்க அந்த முக்தி யாருண்டா தண்ட பதினெட்டு வயதுல ரெண்டு கண்ணை இழந்துட்டாங்க எத்தனை வயசுல பதினெட்டு வயசு முக்தி பின்பாது ரஹமத்துல்லாஹி அலைஹி ரெண்டு கண்ணையும் இழந்துட்டாங்க ஒரு நோய் வந்துச்சு பார்வை இல்லாம ஆனா வாழ்க்கையில முன்னேற்ற முன்னேற்றத்தை உடல்ல படித்தாரு ஓடினாரு பெரிய ஒரு உத்தியாக மாறினாரு சவுதி அரேபியாவினுடைய ஹைகோர்ட்டுக்கு மேல உள்ள ஒரு அத்தாரிட்டி தான் தாரு இஸ்தா அந்த தாரு இஸ்தாவுடைய முக்கியாக செயல்பட்டார் மௌத்து வரைக்கும் மௌத்து வரைக்கும் ரெண்டு கண்ணும் தெரியாது ஒரு பெண்மணி வந்து சேகரத்தில் சொல்றா என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்தில் இருந்தோ அந்த பெண்மணி சொல்றா முக்திய பார்த்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நான் கல்யாணம் முடிச்ச எனக்கு நாலு குழந்தைகள் இருக்கிறாங்க என மாப்பிள்ள நல்ல ஒரு மனிதர் ஆனா இந்த மாப்பிள்ள தொழில் ஹராமான சம்பாத்தியம் அவர் செய்த தொழில் ஹராம் எனக்கு நல்லா தெரியும் எந்த மாப்பா ஒரு ஏழ மனிதர் எந்த மாப்பா இருக்கிறாரே ஒரு ஏழ மனிதர் எந்த கணவர் ஒரு நல்ல மனிதர் ஆனா அவரே உடைய சம்பாத்தியம் ஹராம் நான் கல்யாணம் முடிச்ச காலம் தொட்டு நான் அவருக்கு சொல்லி சொல்லி வாரேன் நசீகத்து செய்தேன் உபதேசம் செய்தேன் அன்பாக சொல்றேன் இறக்கமாக சொல்றேன் சண்டை சொன்னேன் பம்பாக சொன்னேன் இந்த தொழிலை விட்டு வேறொரு தொழில் செய்யுங்கன்னு சொல்லி எதை சொல்லியும் அவர் கேட்கிறாப்பன் இல்ல கடைசியாக ஒரு கட்டத்துல நான் அவரோட கண்டுபிடித்த சந்தர்ப்பத்துல எனக்கு அவர் சொல்லிட்டாரு இதுக்கு பிறகு எந்த தொழில் சம்பந்தமாக நீ பேசினா உனக்கு தலாக்கு தந்துடுவேன் எந்த தொழில் சம்பந்தமாக நீ பேசக்கூடாது எந்த தொழில் நீ தொழிலை பற்றி பேசினா உனக்கு டிவோர்ஸ் உனக்கு விவாகரத்து என்று சொல்லி அந்த பெண்ணை இந்த கணவர் எச்சரிக்கை செஞ்சிட்டார் இந்த பெண் பயந்துட்டாள் என்ன இவர் தலாக்கு சொன்னா நான் எங்க போறது எனக்கு வேற ஊடு இல்ல என் வாப்போர் ஏல எனக்கு நாலு புள்ள எங்க போறது இந்த பெண் பைக்கு பத்துவா கேட்கலாம் என்ற முஸ்லிமத்துல ஹசரத் சேகனா நான் என்ன செய்ய இஸ்லாத்தை விளங்குங்க தாய்மார்களே இஸ்லாத்தை புரியுங்க தாய்மார்களே அந்த ரெண்டு கண்ணும் தெரியாத அந்த முக்தி பின்பாத் ரஹமத்துல்லா இலகி அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க அன்பு சகோதரியே உட கணவன் உனக்கு தலாக்கு தரும் வரைக்கும் காத்து நிற்காதே உமா நீ போய் தலாக்கு வாங்கி கொண்டு வா சொல்லி போட்டு சொன்ன ஏன் தெரியுமா காரணம் அல்லாஹ் குரான்ல சூரத்து நிக்காக என்ற ஒரு சூறாவை கொண்டு வர இல்ல சூரத்து தலாக் என்ற ஒரு சூறாவை குரான்ல கொண்டு வந்திருக்கிறான் என்ன சூறா சூரத்து நிக்காக இல்ல சூரத்து தலாக் இருக்குது சூரத்து ரிஜால் இல்ல சூரத்து நிசா இருக்குது ஆண்கள் சம்பந்தப்பட்ட சூறா இல்ல பெண்கள் சம்பந்தப்பட்ட சூறா இருக்குது சூரத்து தலாக் இருக்குது சூரத்து நிக்காக இல்ல இந்த சூரத்து தலாக்குல சுமார் பன்னெண்டு ஆயத்து இந்த பன்னிரண்டு ஆயத்துள்ளுக்கு அல்லா நாலு இடத்துல ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றான் என்ன விஷயம் தெரியுமா وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا ومن يتوكل على الله فهو حسبه ومن يتق الله يؤمن له اجرا ومن يتق الله يجعل له من امره يسرا சொன்னாங்க தாயே இந்த இந்த நாலு ஆயத்து ஒன்ன பார்த்துத்தான் பேசுது ஒன்ன பார்த்துத்தான் பேசுது ஈமான கூட்டுங்கோ ஈமான கூட்டுங்கோ ஹராத்தத்தின் வாழ்றத்தை விடவும் தின்றக்கு கொண்டும் இல்லாம மவுத்தாகி பூமிக்கு கீழே ஒரு நிமிஷம் நல்லம் சௌபா செய்த சௌபா இது ஹராம் இது கூடாது ஹராத்தை விட்டு வெளியே வாங்க முதலாவது வாழ்க்கை செழிப்பாகும் அராத்தில பிறந்து கொண்டு உன்னாலும் வாழ்க்கையில நிம்மதி அடைய முடியாது அல்லா சொல்றான் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள வாங்கோ என்னங்க டிஃபரன்ஸ் இஸ்லாத்துக்கு ஈமானுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டு விளங்கிட்டீங்க சாப்பிடக்கூடிய அளவு பார்த்து சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க சாப்பிடக்கூடிய ஆளை பார்த்து மாட்டீங்க ஒரு மரத்தை ஒருத்தர் கட்டி இழுக்கிறாரு நீங்க சொல்றீங்க இழுக்க இழுக்க அவர் இழுக்கத்தான் செய்யறாரு இன்னும் இழுக்க ஈமான் கொண்டவர்கள் இஸ்லாத்துக்குள்ளவா அர்த்தம் என்ன அர்த்தம் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள வாங்க அர்த்தம் என்ன தெரியுமா உண்ட நம்புறது லேசி நம்புறது ஈமான் கொள்றது லேசு எந்த செலவும் இல்லை எந்த செலவும் இல்லை எத்தனையோ விளையந்த வாழ்க்கையில நம்பி இருக்கிறோம் நம்புறது லேசி எதை நம்பி இருக்கிறோமோ இதை செயல்ல கொண்டு வாங்கோ அதுக்கு பேசலாம் எதை நம்புறோமோ இதை செயல்ல கொண்டு வாங்க அதுக்கு பேர் இஸ்லாம் யாருக்கு இல்ல தெரியாது வட்டி வாங்குறது ஹராம் என்று யாருக்கு தெரியாது வட்டி வாங்குறது ஹராமா ஹலாலான்னு கேட்டா அவர் ஹராத்த பற்றி ஹலால பற்றி சொல்ல மாட்டாரு வட்டியால வரக்கூடிய விளைவுகள் என்ன வட்டியினுடைய கருத்திரியம் என்ன வட்டி எப்படிப்பட்ட சோதனை வட்டி எப்படிப்பட்ட முசீபத்து என்பதை பற்றி ரொம்ப டீப்பா பேசுவாரு இது நம்பிக்கை இத கொண்டு வாங்க செயல்ல இத கொண்டு வாங்க செயல்ல சிக்கரேட் சிக்கரை குடிக்கிறாங்களே புகை பிடிக்கிறவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இதனால வரக்கூடிய விளைவுகள் அந்த பொட்டியில் எழுதிக்குது அழகா எழுதிக்குது அவர் சொல்றாரு இதனால ஹார்ட்ல கேன்சர் ஏற்படுகிறது இதனால இந்த விளைவு ஏற்படுது இதை நான் சின்ன எனக்கு மட்டுமல்ல எந்த மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படுது என்ற தத்து நல்லா பேசுறாரு சிகரெட்டை குடிச்சு கொண்டே பேசுறாரு நாங்க சொல்லுவோம் அவருக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா இஸ்லாம் இல்ல சக்தி வாங்கிறது ஹராம் நம்பிக்கை இருக்குது ஆனா செய்தார் இல்ல உம்ம வாப்பக்கு இத்தாட்டு செய்யாம உம்ம வாப்பக்கு வழிபடாம மனம் விரும்பிய போக்கில வாழ்றது பெரிய கருத்திரியம் தெரியும் ஏந்த உம்மவாப்பவ நான் மதிக்க இல்லாவிட்டா ஏந்த பெற்றோரை நான் மதிக்காவிட்டா ஏந்த பிள்ளைகள் என்ன மதிக்க மாட்டாரு என்ற நம்புறாரு என்ற விளங்கி இருக்கிறாரு விளங்கிக் கொண்டே தந்த உம்மவாப்ப மதிக்காவிருக்கிறாரு ஆண் பெண் கலப்படம் கூடாது நல்லாக தெரியும் நம்புறாங்க ஆனா அதுக்கு மாற்றம் செய்வாங்க நம்புறது கொண்டு என்ன கிழக்கிழங்கையில பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாலிபர்களுடைய கலைக்கிறேன் வாலிப சகோதரர்களோட கலைக்கிறேன் யுவதிகளோட பேசுகிறேன் சீதனம் வாங்கிறது ஹராம் என்று எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதுல ரெண்டாவது பேச்சுக்கு யாருக்கும் இடமில்லை ஹராம் எடுக்கிறதும் ஹராம் கொடுக்கிறதும் ஹராம் எல்லாருக்கும் தெரியும் குரான் மிக தெளிவாக சொல்லிவிட்டது மகரு குறித்து கல்யாணம் முடிக்கோணம் மகரு கொடுத்து கல்யாணம் முடிக்கணும் சட்டம் எல்லாருக்கும் தெரியும் மார்க்கம் எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல்ல மதரசாவுல போயிட்டு ஒரு மாணவர் நாலு வருஷம் பூர்த்தி செஞ்ச அவருக்கும் தெரியும் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நிபந்தனைகள்ல ஒன்று ரெண்டு நிபந்தனை இருக்குது ஒரு நிக்காக செய்ய ரெண்டு நிபந்தனை இருக்குது சும்மா கல்யாணம் செய்யலா மதுரை தொழில் பாப்பா மகரிப்தோட நேரம் வரணும் மகரிப்தோட பிதாவை முன்னோக்கணும் மகரிப்தோட உடம்பு சுத்தமா இருக்கணும் மகரிபுடைய வக்தாக்குது ஒதுவும் செஞ்சுட்டேன் ஒரு பெண்மணி மென்சசுடைய காலத்தில் இருக்கிறா அவருக்கு மகிழ்ச்சுமா தொலையுமா மகரிபு தொழானம் மகரிபுடைய தொழுகைக்கு முன்னால செய்ய வேண்டிய நிபந்தனைகள் இருக்கிறது நிக்காக செய்யணும் நிக்காகுக்கு முன்பு செய்ய வேண்டிய நிபந்தனைகள் இருக்கிறது அந்த ஒன்று தான் தேவை கோணம் எனக்கு ஒரு தேவை நான் நிக்காக செய்யணும் என்று சொல்லி ஒரு தேவை அவருக்கு கோணம் இரண்டாவது தெரியுமா நிக்காகுடைய நிபந்தனைகள்ல அந்த மனைவியை பராமரிக்கிறதுக்குரிய பொருளாதார வசதி கோணம் யாருட்ட யாருட்ட மாப்பிள்ளையா பொருட்டையா மாப்பிள்ளைட்ட இது கோன் الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما انفقوا எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பேசுறோம் ஏன் பாப்பா செய்யறோம் இல்ல ஏன் செய்யறோம் இல்லை ஒன்ற நம்புறது நேசி அதை செய்து காட்டுங்கோ அதை செய்து காட்டுங்கோ இது கூடாது செய்ய மாட்டோம் பேசக்குள்ள எல்லாருக்கும் பேச அல்லா சொல்றான் இஸ்லாத்துக்குள்ள நீங்க வாங்குவோம் எதை நம்பி இருக்கிறீங்களோ இதை கொண்டு வாங்குவோம் அல்லுடைய மாசம் தானே இந்த இந்த விஷயத்தை நான் சொல்ற விஷயத்தை குரான் நல்லா இப்படி சொல்றாங்க இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் தந்த அன்பு மனைவியையும் தந்த பிள்ளை இஸ்மாயிலையும் கண்டு விட்டுட்டு போனாங்க எங்க விட்டாங்க மக்காவில் விட்டுட்டு வைத்தாங்க உள்ள வளருது உம்மாட்ட அன்பான தாய்மார்களே சகோதரிகளே புள்ள வளர்க்கிறது தாய் புள்ள வளர்க்கிறது தாய் புள்ளைய தாய் எப்படி வளர்க்கிறாள் உங்களை கையில பெரிய பொறுப்பு இருக்கிறது மூசாலே நிலாத்த குரான்ல அல்லா சொல்ல பொழுது மூசாவோட சம்பந்தப்பட்ட அஞ்சு பெண்கள் அல்லா சொல்லிருக்கிறார் எத்தனை பெண்கள் அஞ்சு பெண்கள் மூசாவலை இஸ்லாத்துடைய உமா மூசாலை சிலாத்துடைய சகோதரி மூசாலை சிலாத்துடைய மனைவி குரானுடைய மனைவி அங்கே போனா மூசாலை இஸ்லாத்துடைய மனைவியின் சகோதரி அஞ்சு பெண்களை பத்தி சொல்றான் ஈசாலை பத்தி அல்லா குரான்ல சொல்றான் ஈசாலசிய உமா மரியம் அலை அவங்கள உமா இம்ரானுடைய மனைவி இம்ரான் மரியம் அலிஸ்லாத்துடைய சகோதரி ஜக்கரி அலிஸ்லாத்துடைய யாரு மனைவி ஒரு ஈசாவை அல்லா குரான்ல சொல்றதுக்கு நாலு பெண்களை சொல்லி காட்டுறாங்க அந்த ஈசாவுடைய உம்மம்மா யாரு அந்த ஈசாவுடைய பெரியம்மா யாரு அந்த ஈசாவுடைய உம்மா யாரு ஆங்கில பத்தி யாரும் இல்ல ஒரு நபியை பத்தி அல்லா சொல்லும் பொழுது அந்த நபியினுடைய உமாவை பத்தி சொல்ற உமா இந்த உமாக்கு பிறந்த புள்ள மூசாலயத்தினுடைய வாய்ப்ப யாரும் நெஞ்சவில்லை ஆனா மூசாலி உமாவை பத்தி குரான் பேசிக்குது மூசாவுடைய வகை சொன்னான் சகோதரி வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கிறா ஏண்ட வீட்டுக்குள்ள இருந்த தம்பி இங்க வந்திருக்கிறாரு இவர் என்ன செய்தார் வீட்டுள்ளுக்கு அவ துப்பு பார்க்கிறா அவ ரகசியமாக பார்க்கிறா சுபகானம்மா வாலிபர்களே தாய்மார்களே சகோதரிகளே பெண்களை பத்தி குரான் ரொம்ப ஆழமாக கிடைத்திருக்கிறது உங்களை பொறுப்பெண்ணா நீங்க என்ன செய்யணும் வீட்டுக்குள்ள வார பணம் ஹலாலா ஹராமான்னு பார்க்கணும் வீட்டுக்குள்ள வார பணம் ஹலாலா ஹராமான்னு பார்க்கணும் ஹராத்த திண்டுட்டு அவுளியாக்களை பெற்றிருக்கிறார் அல்லாத மனைவரையும் மன்னிப்பானாக யாழ்லா நாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யாழ்லா ஹராத்தை திட்டுட்டு நல்லதை எதிர்பார்க்க முடியாது ஹராம் ஹராம் தான் அது ஹலாலாக முடியாது வீட்டுக்குள்ள வார பணம் ஹலால் ஹலால கொண்டைத்து குடும்பூட்டுக்கு தாய்மார்களே சகோதரிகளே வீட்டுக்குள்ள பணம் வருகிறது சுபடிக்கமான விசாரிந்தோ எப்படி வந்த பணம் எங்களை வந்த பணம் லஞ்சம் எடுத்த பணமா வட்டிக்கு வாங்கின பணமா சூது விளையாடின பணமா மங்கள் அடித்த பணமா ஹராமான யாரால செஞ்சு சம்பாதிச்ச பணமா கலப்படம் செஞ்சு சம்பாதிச்ச பணமா தொழுகைகளை கலா செஞ்சு சம்பாதிச்ச பணமா நாய் வித்த படம் குறைக்காது வேப்பெண்ணை வித்த படம் கசக்காது அப்படி அல்ல அந்த பொலிசி இல்ல நாங்க ஹராமலால் பார்க்கக்கூடியவங்க ஹலால சம்பாதிங்கோ ஹலால கொண்டைத்து கொடுங்கோ இமாமுனாக சொல்றாங்க அந்த காலத்து பெண்கள் இருந்தாங்க கணவன் வீட்டை விட்டு வெளியே போகக்குள்ள தொழிலுக்கு போகக்குள்ள அவங்க சொல்லுவாங்களாம் யா புலான் இப்ன புலான் யா புலான் இப்ன புலான் நஸ்பிர் அலா யூ- நஸ்பிர் على جوع على الجوع والعطش ولا نصبر على نار جهنم இன்னாருடைய மகன் இன்னாரே கணவனை பார்த்து சொல்லுவாங்க கணவனை பார்த்து சொல்லுவாங்க இன்னாருடைய மகன் இன்னாரே பேரை சொல்லி சொல்லுவாங்க நீங்க போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்களுக்கு ஹலாலான உணவை தாங்கோ ஹலால் கிடைக்க இல்லையா வெறுங்கையோட வாங்கோ பசியை நாங்க பொறுத்துக் கொள்வோம் தாகத்தையும் நாங்க பொறுத்துக் கொள்வோம் ஆனால் நரகத்துடைய நெருப்பை நாங்க பொறுக்க மாட்டோம் நரகத்துடைய நெருப்பை நாங்க பொறுக்க மாட்டோம் தாய்மார்களே சகோதரர்களே உங்களோட பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது ஹலாலா சம்பாதிப்போம் வீட்டுக்குள்ள வராங்களா பணம் வந்து சேர்ந்துட்டுதா பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் காலையில கூட சொன்னேன் எங்களை பிள்ளைகள் எங்களை பார்த்திருக்கிறாங்க எப்படி தெரியுமா நல்ல சிரிச்சு கூட்டு போடுற கட்டத்தில் மாத்திக்கிறாங்க உம்மாவையும் பார்த்திருக்கிறாங்க வாப்பாவையும் பார்த்திருக்கிறாங்க சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் தங்க நண்பர்களோட பேசி சிரிக்கிறாங்க ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு விக்கெட் போறதை மாத்தி கை தட்டுறாங்க சந்தோஷப்படுறாங்க ஒரு படத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க சிரிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் எங்களோட பிள்ளைகள் எப்பயாவது அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக நாங்க அழக்கூடிய கட்டத்துல பார்த்திருக்கிறாங்களா சிரித்த முகத்தோட பார்த்திருக்கிறாங்க எங்களை புள்ள எங்களை எப்பயாவது அழுத முகத்தோட பார்த்திருக்கிறாங்களா பாப்பா அழுகிறாரு உம்மா அழுகிறா சகஜத்தை கிளம்பி பார்க்கிறார் மகன் மகன் எழுப்பினாரு சுமருக்கு சும்மா எழும்பல்ல வீட்டுக்குள் என்னமோ சத்தம் கேட்குது அழுக சத்தம் கேட்குது வயது வந்த மகன் வயது வந்த மகன் வீட்டுல தூங்குறாங்க உப்பா ஒரு மூளையில பாப்பா ஒரு மூளையில சகஜத்து கிளம்பி சகஜத்து தொழுதுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையிலிருந்து கொண்டு அல்லாட்ட கையேந்து துவா கேட்கிறாங்க விம்மி விம்மி அழுகிறாங்க ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا இந்த துவாக்களை ஓதி ஓதி உம்மா வாப்பா ரெண்டு பேரும் ரெண்டு மூலையில இருந்து எழுதி துவா கேட்கிறாங்க பிள்ளைகளுக்கு துவா கேட்கிறாங்க பெற்றோருக்கு துவா கேட்கிறாங்க ஈமானுக்கு துவா கேட்கிறாங்க கடன் இல்லாத வாழ்க்கைக்கு துவா கேட்கிறாங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு துவா கேட்கிறாங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமக்களுக்கு துவா கேட்கிறாங்க அழுகிறது கேட்கிறாங்க இந்த அழுகைய கேட்டாங்க இந்த அழுகைய பாக்குறாங்க உங்களோட பிள்ளைகள் இந்த பிள்ளையோட உள்ளத்துல இந்த உண்மவை பாப்பா பத்தி அல்லா என்ன போடுவான் என்ன போடுவான் ஏண்ட வாப்பா அழக்கூடியவர் ஏண்ட உமா அழக்கூடியவள் அல்லாஹும் மீது ஆணையா சொல்றேன் எங்கட மதுரத்தாவுடைய வாழ்க்கையில சம்மாந்துறையில சில நாட்கள் அப்படியும் எங்களுக்கு கழிந்திருக்கிறது சில இரவுகள் அப்படியும் சந்தித்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்கள் எங்கள் எல்லாரையும் தூக்கமாக்கிவிட்டு சகஜத்தில் எழுந்தி அழுத சத்தம் எங்களை விழிக்கவும் செய்திருக்கிறது அழுத சத்தத்துக்கு நாங்கள் விழித்து இருக்கிறோம் எழுப்பி பார்த்தோம் யாரோ தாழ்கிறாரு யாரப்பாது அதற்கு ரூபின் சத்தம் வருகிறேன் பாப்பா அழுகிறாரு மனைவி அழுகிறான் சும்மா எதுக்குமே சாத்தியமாக மாட்டார் அழுகையை கொண்டு சாத்தியமாகும் ரப்புக்கு முன்னால் அழுவோம் ரப்புக்கு முன்னால கையேற்றுவோம் ரப்புடைய கனவை தட்டுவோம் இப்ராஹிம் அலை பச்சிலன் பாலகன் பிறந்த புள்ள மதல புள்ள வாய்ப்பே செய்யாத புள்ள இந்த புள்ளைய தூக்கி கொண்டு பைத்து விட்டுட்டு வாராங்க எங்க தெரியுமா மக்காவுல ரியாது சாலையில பிறத்துட்டோம் புகாரி தெரியக்கூடிய ஹதீஸ் விளக்கி படிக்கின்ற ஹதீஸ அச்சுடைய மாற்றம் வீடுகள்ல படிந்தோ கணவன் மனைவி எப்படி கோணம் கணவன் மனைவி எப்படி கோணம் அல்லாஹுடைய கட்டளை இப்ராஹிமுக்கு உங்களோட குடும்பத்தை கொண்டே துட்டுட்டு வாங்கோ இடத்தை காட்டி கொடுத்தான் இங்கத்தான் உணவனம் அந்த காபத்துள்ளாவுடைய இருப்பிடம் அறிமுகப்படுத்தி கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல கொண்டே துட்டுட்டு வராங்க புள்ள இருக்கிற இடத்துல வாய்ப்பே பேசாத புள்ள கணவன் விட்டுட்டு போறாரு சும்மா போகலங்க நீங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம் இது எத்தனையோ பேர் இருப்பீங்க குடும்பத்தை விட்டுட்டு ஹஜ்ஜிக்கு போனீங்க குடும்பத்தை விட்டுட்டு ஒரு ஜில்லா ஜமாத்துல வைத்திருக்கீங்க கொஞ்சம் பேரு கொஞ்சம் பேர் குடும்பத்தை விட்டுட்டு வேறொரு தொழிலுக்காக வேண்டி வெளிநாட்டை வைத்திருப்பீங்க கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம் குடும்பத்தை ஒத்து பிரியக்குள்ள எவ்வளவு கஷ்டம் சொல்லி அச்சுக்கு போறோம் நாற்பது நாள் ஒரு மாசம் எவ்வளவு கஷ்டம் குடும்பத்தை ஒத்து பிரிவது லேட் இல்ல விமானம் நேற்று பார்த்தா விளங்கும் உங்களுக்கு சில காட்சிகளை கண்ணால கண்டிருக்கிறேன் நான் சில காட்சிகளை கண்ணால கண்டிருக்கிறேன் அதை உள்ள பொறுத்துக் கொள்ளாது ஒரு நாள் நான் அதிகாலை நேரத்தில் நான் போறேன் ஒரு வெளிநாட்டு பயணம் அந்த நிலையை விட்டு நம் அனைவரையும் குழந்தைகளை பாதுகாப்பானா ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போறா வேலை வாய்ப்பு வேண்டி போறா அந்த பெண்ணுடைய கணவரும் நிற்கிறாரு அந்த பெண்ணுடைய ரெண்டு வயது ரெண்டரை வயது மகன் அந்த தாயை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறான் இப்ப ஏர்போர்ட்ல எல்லா போர்டரும் பாசாவி பாசாவி பைத்து ஒரு கடைசி கட்டம் இருக்குது பேசஞ்சர் பிரயாணி மட்டும்தான் அது கங்களை புகையிலும் அது கங்களை யாருக்கும் புகையினாது அவளத்துல போயிட்டு இந்த புள்ள உண்மவை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்குது செக்யூரிட்டிக்காரர் சொல்றாரு உள்ளுக்கு போங்கோ அவசரப்படுத்துங்கோ இடத்த புலப் பண்ண வானம் என்று இந்த வாப்பா அந்த பச்சிலன் பாலகர் இருந்திருக்கிறாரு அந்த பச்சிலன் பாலகர் உட்பட முடிய பிடிச்சு கொண்டு கலருது அந்த தாயும் இப்படியே போறால் இந்த குடும்பம் இப்படியே பிரிந்து போகுது இதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே என்ற உள்ளம் பட்ட அவதி என கண்டக்குத்தான் தெரியும் அந்த நேரத்தில் நான் விளங்கினேன் எங்கட மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லுது வாப்பா கண்டு இருக்கக்குள்ள பசு அறுக்கவும் இயலாது கண்டு இருக்கக்குள்ள மாட்ட பசு அறுக்கவும் இயலாது தாய பிரிக்க இயலாது கண்ட விட்டும் கண்ட விட்டும் தாய மாட்ட பிரிக்க இயலாது இப்படிப்பட்ட மார்க்கத்துல நாங்க வாழ்ந்து கொண்டு இந்த பட்டிடன் பாலருடைய உள்ளத்தை இப்படி புண்படுத்துவோமா இறக்கமா சொல்றேன் பணம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லா போகும் பிள்ளை என்ற செல்வம் எதனாலும் உள்ள செல்வம் பிள்ளை என்ற செல்வம் இதனால உள்ள செல்வம் இந்த செல்வத்தை யாரும் துஷ்பிரயோகம் செய்ய வானம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவோம் இப்ராஹிம் அலையலாம் பிள்ளைய விட்டுட்டு போறாங்க அல்லாஹுடைய கட்டளை ரொம்ப மனவர்த்தத்தோட போறாரு சுமையோட போறாரு அல்லாஹுடைய கட்டளை வேறொன்றும் செய்யலாது போகக்குள்ள தாய்மார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட பேசுறேன் அந்த பெண்மணி கேட்கிறா இலாகையா செய்யுது என்னுடைய தலைவரே என்னுடைய கணவரே நீங்க எங்க போறீங்க பதில் சொல்ல இல்ல அல்லா பதில் சொல்ல வானம் என்று சொல்லவும் இல்ல பதில் சொல்ல இல்ல காரணம் என்னண்டா பதில் சொல்ல ஏலா சொன்னா அள வேண்டி வரும் ரெண்டாவது முறை கேட்டா இந்த போறீங்க பதில் சொல்ல இல்ல மூணாவது முறை அந்த பெண்மணி கேட்கிறா ஒரு கேள்வி தாய்மார்களே சகோதரிகளே நீங்க யாரும்மா நீங்க யாரும்மா உங்களோட அந்தஸ்து என்ன உங்களோட கொழுத்து என்ன அந்த பெண்மணி கேட்கிறா இப்ராஹிம் பார்த்து இப்படி செய்யும்படியாக அல்லாவா உங்களுக்கு சொன்னான் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரமா என்னையும் எந்த பிள்ளையையும் இந்த இடத்துல நீங்க விட்டுட்டு போறீங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் தலையாற்றினர் ஓம் அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் உங்களை இந்த இடத்துல ஒத்துட்டு அந்த சந்தர்ப்பத்தில் மனம் கலங்காமல் தைரியத்தோடு உறுதியோடு அம்மாவுடைய பேச்சில நம்பிக்கை வைத்தவளாக அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னால் இதெல்லாம் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ன நம்பிக்கை என்ன நம்பிக்கை அல்லா சொன்னதை செய்து காட்டுக்கோ எனக்கு பேசலும் உங்களை கேட்டேலும் யாருக்கு செய்ய போறோம் அந்த பெண்மணி சொல்றா இதெல்லாமா அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் உலமாக்கள் சொல்றாங்க இப்ராஹிம் அலிஹி சுவத்தலாம் அளவுல இருந்து அவ்வளவு தூரம் கூட்டிக் கொண்டு வந்து குடும்பத்தை விட்டுட்டு பிரிஞ்சு போற தியாகம் இருக்குது இந்த தியாகத்தை ஒரு தராசீலையும் அந்த பெண்ணுடைய இந்த வார்த்தைய ஒரு தராசிலையும் வெற்றி நிறுத்தா இந்த பெண்ணுடைய வார்த்தை பாரத்தால் கனமாக இருக்கும் நாளைக்கு அவள் என்னப்படுமா நிறுக்கப்படுமா அவள் நிறுக்கப்படுமா என்னப்படுமா அவள் நிறுக்கப்படும் அமல் இல்லை அமல் எண்ணப்பட மாட்டால் எத்தனை ரக்காத்து எத்தனை லட்சம் எத்தனை குரான் எத்தனை நோம்பு இல்லை நோபுடைய பாரம் என்ன லகாத்துடைய பாரம் என்ன சுபகான் அல்லாவுடைய பாரம் என்ன குரானுடைய திலாவத்துடைய பாரம் என்ன அல்லா நிறுப்பான் நிறுப்பான் அந்த பெண்மணி சொன்னா நீங்க போந்தோ பிரச்சனையே இல்ல இதெல்லாம் அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் இப்படிப்பட்ட உம்மாட்ட பால் குடிச்ச புல் எப்படி இருக்கும் இந்த உம்மாட்ட பால் குடிச்ச புல் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம் சிங்கத்துக்கு பிறந்தது பூனையாங்க இந்த உமாட்ட பால் குடிச்ச பிள்ளை எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம் தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கொண்டோ நீங்க பிளே பண்ண வேண்டிய ரோல் பெரிய ஒரு ரோல் உங்களோட கடமைப்பாடுகள் ரொம்ப பெருசு சாலையான பிள்ளைகளை உருவாக்கும் போது கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் நன்னடத்தை உள்ள பிள்ளைகள் உருவாக்குவோம் நல்ல ஒரு தாயாக வாழ்ந்துட்டு உத்தாகுவோம் நல்ல ஒரு தாய் நல்ல ஒரு தாய் மௌத்துடைய கட்டத்தில் மலக்கமார்கள் வந்து சொல்லுவாங்க சலாமுன் அலை கும்பிமா சமருத்தம் سلام عليكم بما صبرتم فنعمكم الدار நன்னடத்தையுள்ள தாய்மார்கள் அப்படித்தான் ஒத்தாகுவாங்க உலகத்தில் சாதிங்கோ உலகத்தில் சாதிங்கோ எனக்கு பேசிக்கொள்ள எல்லாம் இருக்கிறது நேரம் நடந்திருக்கிறதும் இல்ல குரல் வளமும் பத்தாம் இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அந்த பெண்ணுக்கு அந்த பெண் தான் இந்த இஸ்மாயில பராமரிக்கிறார் இந்த புள்ள வயது வந்துட்டது ஏழு வயது எட்டு வயது அல்லது பதினாலு வயது வரைக்கும் உள்ள வயதுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பருவத்தை இந்த புள்ள அடையுது இப்ப அல்லா சொல்றான் இப்ராஹிம் அலி பார்த்து நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்கோ உங்களோட மனைவி உங்களோட புள்ள எப்படி வளர்த்திருக்கலாம் சொல்லி ஏந்த கருத்து பிரகாரம் நான் விளங்கிக் கொண்ட முறை பிரகாரம் பார்த்தா இப்ராஹிம் அலைசலாம் மகன் அறுக்க வர மகன் அல்ல அறுக்க சொன்னது உண்மை அவங்க எதுக்கு தெரியுமா வந்தாங்க ஏந்த மனைவி ஏந்த புள்ளைய எப்படி வளர்த்திக்கிறது பார்க்க வந்தாங்க ஸ்கூலுக்கு வருவாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து டீச்சரை செக் பண்றதுக்கு டீச்சர் படிச்சு கொடுத்துருக்கிறாவா இல்லையான்னு சொல்லி யார்கிட்ட எக்ஸாம் எடுப்பாங்க டீச்சர் இருக்கியா பிள்ளை இருக்கியா யார்கிட்ட பிள்ளைகள் டீச்சரை செக் பண்றல பிள்ளைகளுடைய மார்க் நல்லவண்டா டீச்சருக்கு கிரெடிட் கொடுக்கும் நல்ல டீச்சர் பிள்ளைகள் எல்லாம் ஏழவல்ல எல்லா பாடத்திலும் ஏ பிரின்சிபலுக்கு கிரெடிட் நல்ல பிரின்சிபல் ஆனா பிரின்சிபல் எக்ஸாம் செய்யல இல்ல பிள்ளைகள் தான் எக்ஸாம் செய்வாங்க தாய செக் பண்ண வந்தாங்க அல்லா சொன்னான் இப்ராஹிம பார்த்து இப்ராஹிமே நீங்க போங்கோ பெய்தோட மகன் அடுத்த குருவான் செய்வோம் அன்றைக்கு உண்மை சொன்னா நீங்க விட்டுட்டு போங்கோ அல்லா எங்களை வீணாக்க மாட்டான் அந்த உம்மட சர்வியத் அந்த உம்மட வளர்ப்பு அந்த உம்மட நேச்சரின் அந்த உம்மட தர்மியாவுல வளப்புல வளர்ந்த புள்ள இந்த புள்ளை நபி பட்டம் கிடைக்கல நபியுடைய மகன் நபீட பராமரிப்பதற்கல்ல நபீனுடைய மனைவியிட பராமரிப்பதை வாழ்ந்த புள்ள அந்த புள்ளேட்ட கேட்கிறாங்க இன்னி அன்பு மகனே ஒன்ன அறுத்து குர்பான் செய்யும்படியாக என்னுடைய அல்லா என்னை படித்திருக்கிறான் எனக்கு சொல்லி இருக்கிறான் நான் என்ன செய்ய மகனே என்று சொல்லி வாப்ப மகனை பார்த்து கேட்கிறாரு இந்த மகன் என்ன சொல்லுவோம் யார்ட்ட மகன் இது எந்த உங்களோட மகன் எந்த தாயினுடைய தருவியல் எந்த தாயினுடைய பாசனை அந்த புள்ள சொல்லுது வாப்பவை பார்த்து என்ன தெரியுமா சொல்லிச்சது வாப்பா அல்லா சொன்னதை செய்து முடிச்சிருங்கோ அதுல மசூரா கேட்க தேவையில்லை அதுல என்ன அபிப்பிராயம் ஏவப்பட்டதை செய்திருந்தோ நாளை தயாபத்து நாளையில் பொறுமைசாலிகளை இருப்பாங்களோ அந்த இடத்துல நான் இருப்படி இந்த புள்ள சொன்னதல்ல இது உம்மட வார்த்தைய புள்ளேட வாயால் அல்லா வெளியாக்குறாங்க உம்மட வார்த்தை புள்ளேட வாயால வெளியாகுது தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட பொறுப்பு லேசில்லை இவ்வளவு நேரமும் இது கதை இன்னும் ஒன்று நடக்கல பாப்பா சொல்றாரு மகனை பார்த்து ஒன்னு அறுத்து குர்பான் செய்யும்படியால் அல்லா என்ன படித்திருக்கிறான் மகன் சொல்றாரு பாப்பா அல்லா சொன்னதை செய்தோ இன்னும் செயல்பாட்டு வரவில்லை பேச்சாக நிற்குது யகீனாக நிற்குது ஈவானாக நிற்குது இப்ப அல்லா குரான் சொல்றான் மாப்ப மகனை கீழே படுக்க போட்டு கட்டிய வச்சு அறுக்கிறாரு இப்ப சொல்றான் பலம் இப்பதான் ரெண்டு பேரும் உண்மையான முஸ்லீம் ஆயிட்டாங்க எதை சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க செய்து காட்டினாங்க فلما أسلما وتله للجبين கீழே பணியப்படுத்த போட்டு மகண்ட கழுத்துல கத்திய வச்சு வாப்பா அறுக்கிறாரு என்ன சொல்லி அறுத்தாரு وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا مسلما حنيفا مسلما وانا من المسلمين நான் ஒரு முஸ்லிம் அல்லாஹ் சொன்னதை செய்து காட்டுவேன் அல்லாஹ் சொன்னதை செய்து காட்டுவேன் அல்லாஹ் சொன்னதை செய்வேன் சொன்னத பேசுறதல்ல சொன்னத நம்புறோம் பேசி நம்பரத்துக்கு கொஸ்ட் நம்பரத்தை நம்புறத்தை செய்வோம் நம்புறத்தை செய்து காட்டுப்போம் அல்லா எனக்கும் உங்களுக்கு நிச்சயமாக்குவானா இரண்டாவது மூணாவது அம்மா சொல்றான் ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்குள்ள வாங்க எப்படி இங்க வரணும் எப்படி வரும் சம்பூர்ணமா வாங்க எப்படி தொண்ணூத்தி ஒன்பது வீதம் ஒரு வீதம் அல்ல நூற்றுக்கு நூறு வீதம் இஸ்லாத்துக்குள்ள வாங்க ரமலான்ல மட்டும் முஸ்லிம் தொழுகையில மட்டும் முஸ்லிம் ஜமாத்துல போனா மட்டும் முஸ்லிம் சோசியல் ஒர்க்ல போனா மட்டும் முஸ்லிம் இல்ல அப்படி அல்ல இஸ்லாம் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் அடுத்த நாள் காலையில முஸ்லிம் அப்படி கல்யாணம் வந்தா இஸ்லாம் இல்ல ஸ்கூல்ல இஸ்லாம் இல்ல பள்ளி உள்ளுக்கு முஸ்லிம் ஆண்கள் வேற பெண்கள் வேற உட்கார்ந்து இருக்கிறோம் பள்ளி உள்ளுக்கு ஏன் முஸ்லீம்கள் ஏன் முஸ்லீம்கள் பேரண்டிட்டு போனா பேரண்டிட்டு போன ஸ்கூல்ல எனக்கு ஒரு ரூபாய் சரியா எழுத சொல்றேன் பள்ளியுள்ளுக்கு வந்தா வித்தியாசம் சிறை போட்டு வேற இண்டஸ் போட்டு வேற போட் போட்டு பிரித்து வச்சிருக்க என்னங்க இது விளையாட்டா இது இந்த ஊர்ல எங்கட ஊர்ல இந்த முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய அரசியல் பலத்தோட வாழக்கூடிய இந்த பிரதேசங்கள்ல எங்களுக்கு இதை சாதிக்க ஏதாச்சி நான் எங்க சாதிக்க போறோம் எங்க சாதிக்க போறோம் மகரம் பெருங்கு மகரம் கலப்படம் வானம் ஆண் பெண் கலப்பிடம் இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டது ஹிஸ்டரிய படிச்சு பாருங்க பார்ப்போம் இந்த நாட்டு ஹிஸ்டரியில் இதுவரைக்கும் இல்ல எந்த ஒரு தலைவன் பாடசாலையும் GC O level GC A லெவல்ல நல்ல ரிசல்ட்டை இதுவரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண இல்லை நாட்டில் எங்கே இல்லை இந்த நாட்டில் நல்ல ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாடசாலைகள் ஒரு பால் பாடசாலை இந்த திட்டத்தில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு ஒரு ஆய்வு சொல்லப்பட்டிருக்கிறது கலவன் பாடசாலையில் உள்ள பிரச்சனை கல்வி பிரச்சனையில் ஒழுக்கப்படுத்தினர் கலவன் பாடசாலையில் உள்ள பிரச்சனை என்ன பிரச்சனை கல்வி பிரச்சனை இரண்டாவது முதலாவது பிரச்சனை ஒழுக்கப்படுத்தினர் ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து ஆண்களுக்கு ஹீரோவாக இருக்கணும் ஒரு ஆம்பளை பிள்ளை பார்க்கும் நான் எப்பயுமே பெண்களுக்கு ஹீரோவா இருக்கும் அவருக்கு எப்பயும் அதுதான் கவனம் முஸ்லீம்களே தாய்மார்களே சகோதரிகளே மிக விரிவாக சொல்றேன் அன்பாக சொல்றேன் சந்தர்ப்பத்தை நல்கவிட வேண்டாம் கலந்து ஆலோசியுங்கள் இப்ராஹிம் இஸ்லாத்துடைய மனைவி வந்தது போன்று நாங்கள் முடிவு செய்யணும் எங்களுடைய குழந்தைகள் இப்படித்தான் நான் இன்னும் ஒன்றும் சொல்றேன் பாடசாலைகளுக்கு கொடுக்கிற தர்மத்தையும் தர்மமாக பார்ப்போம் மதர்சாக்களுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல தர்மம் பாடசாலைகளுக்கும் கொண்டு போய் கொடுங்கோம் எங்களை ஒரு பாடசாலை படிக்குது அரசாங்கம் தரும் வரைக்கும் காத்திருக்க வானம் தாரத்தை எடுத்துக் கொள்வோம் அவங்களுக்கு தாரத்து கொண்டும் இல்லை அவங்கள கையில் ஒன்றும் இல்லை தரவு மாட்டாங்க அவங்களை பிரச்சனை ஆயிரம் அவங்க ஆப்ப பிச்சுற மாதிரி கொஞ்சம் பிச்சுடுவாங்க எங்கட பாடசாலை இருக்கக்கூடிய எந்த ஒரு பாடசாலையும் அரசாங்கத்தால நிலந்தரப்பட்டு இடம் தந்து நாங்கள் எந்த பாடசாலை அல்ல எங்கட முன்னோர்களிடம் கொடுத்தாங்க அரச பயப்படுத்தப்பட்ட பாடசாலை அரசாங்கம் சொந்தத்தாரி அல்ல இது குடும்ப பாடசாலைகளுக்கு கட்டி எழுப்புங்கோ நாங்க தாரோம் பாடசாலையை ரெண்டாக பிரிச்சுவோம் கலவன் பாடசாலை இல்ல ஆண் பேர பெண் பேர என்ன செலவு போகுதோ அந்த செலவை நான் தாரேன் இதை செய்வோம் என்று முன்னுக்கு வாங்கோம் பாடசாலைகள் பிரிக்கப்பட வேண்டும் இதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை யாருக்குமே மாற்று கருத்து இல்லை இதை நாளைக்கு செய்வோம் என்று பிற்போன்ற விஷயமும் அல்ல நாளைக்கு செய்வோம் என்று பின்போன்ற விஷயமும் அல்ல இஸ்லாத்துக்குள்ள சம்பூர்ணமா வாங்கும் அறாமான தொழிலுக்கு சௌபா செய்வோம் இல்ல இந்த தொழில் நான் செய்ய மாட்டேன் இது அறாமான தொழில் இது எனக்கு கேவலம் இது எந்த குடும்பத்துக்கு கேவலம் இது எந்த பிள்ளைக்கு கேவலம் சுபகானம்மா ஹராசத்துக்கு எதுவுமே சாத்தியமாக மாட்டாங்க அன்பாக சொல்றேன் நல்லதை செய்ய நான் எப்பேன் சொல்றது குறைய மட்டும் பேசவானம் தீர்வை சொல்லுங்கோ குறைய மட்டும் பேசவானம் தீர்வை சொல்லுங்கோ எனக்கு சும்மாவுக்கு பிறகு சொன்னாங்க எனக்கு இந்த ஊர்ல எல்லா வங்கிகளும் இருக்கிறாங்க பவுனிங் செய்யறாங்க எல்லா வங்கிகளும் இருக்கிறாங்க பவுனிங் அடகு சேவை நகை எடுத்துக்கொண்டு வட்டிக்கு பணம் கொடுக்கிறாங்க இது ஒரு குரத்தான் இதுக்கென்ன நிவாரணம் இதுக்கென்ன சௌபா எங்கேயாவது சொல்லுங்க பார்ப்போம் எங்கள்கிட்ட இருக்குது எங்கள்கிட்ட மக்கள் வந்து நகையை கொண்டு வச்சுட்டு ஹலாலான முறையில நாங்க அவங்களுக்கு பெனவனல் லோன் கொடுக்கிறோம் யாரும் கொடுக்கிறாங்களா யாரு கொடுக்கிறாங்களா குறையத்தான் பேசுறோம் நாங்க முன்னுக்கு வந்தோமா எங்களை பள்ளிக்கு வாங்கோ நாங்க சொல்றோம் அக்கம் பக்கத்தில் உள்ள ரெண்டு ஊருக்கும் சொல்றோம் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நீங்களும் வங்கி வங்கி பக்கமாக போகமானம் எங்கள்கிட்ட வாங்கோ நாங்களும் உங்களுக்கு பணம் தாரோம் குடுங்களை பார்ப்போம் இஸ்லாத்தை படத்துறதுக்கு குடுங்களை பார்ப்போம் இஸ்லாத்தை படத்துறதுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல வட்டி ஹராம் இந்துக்களுக்கும் ஹராம் தமிழர்களுக்கும் ஹராம் ஹராம் என்றத்தை மட்டும் பேசவானம் அதுக்குரிய ஹலாலுக்குரிய வழி என்ன ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு விண்டோ எங்கள்கிட்ட பத்து கோடி இருக்குது நாங்க வச்சிருக்கிறோம் மட்டும் இல்ல கடன் கொடுக்கறதுக்கு சொதத்தா கொடுத்தா பத்து மடங்கு நன்மை வட்டி இல்லா கடன் கொடுத்தா அழகிய கடன் கொடுத்தா பதினெட்டு மடங்கு நன்மை கிடைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே விடயமாக சொல்வேன் அன்பாக சொல்வேன் குறைகளை மட்டும் பேசிக் கொண்டிருக்க மாட்டோம் குருந்த பரிகாரம் பொண்ணுக்கு வாங்கோ செல்வத்திருக்கிறே இன்னும் ஒன்றையும் சொல்லி முடிக்கிறேன் வாலிபர்களே இந்த உம்மத்துடைய செல்வந்தம் செல்வம் அல்லா தந்த ஞானத் பாடசாலைகளுக்கும் பள்ளி வாய்களுக்கும் மதரசாக்களுக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யற விஷயத்திலையும் அழகிய கடன் கொடுக்கறதுக்கும் நாங்க பணத்தை கொடுத்து செலவழிப்போம் இது எப்ப சாத்தியமாகும் கல்யாணங்களை செலவுகளை குறைக்க பாருங்கள் சிக்கனமான கல்யாணம் ஏழ்மை அல்ல எளிமை ஏழ்மை அல்ல எளிமையான கல்யாணம் இனிமையான வலிமா இனிமையான நிகழ்வு இனிமையான ஏற்பாடு இஸ்லாத்துக்குள்ள வாங்குவோம் நகை தேவை ஒரு எளிமையான நகை இந்தியாவில் திண்டுக்கல்ல ஒரு கல்யாணத்தில் போக வேண்டிய வித்துட்டு போக கிடைக்கல அழைப்பு வித்துட்டு போக கிடைக்கல ஒரு முக்கியமான நண்பர் என்னுடைய நண்பர் அவர்கள் கல்யாணத்தில் பங்கெடுத்தார்கள் வந்து சொன்னாரே பல நிகழ்ச்சிகள் சொன்னாரே ஒரு ஆச்சரியமான செய்தி தான் அந்த சகோதரர் தந்த மவள்ட கல்யாணத்தை செய்தாரு அவருடைய ஆஜத் என்ன தெரியுமா அவருடைய ஊர்ல இருக்கக்கூடிய பத்து ஏழைகள் அன்றைக்கு நாள் கைப்பிடிச்சு கொடுத்து போட்டுத்தான் அவருடைய மகளிட கல்யாணத்தை செய்வேன் என்றது எத்தனை பொம்பளை பிள்ளைகள் பத்து குமரு எப்படி பத்து குமரையும் கொடுத்தார் என்றால் தந்த மவளை எப்படி அலங்கரித்து வச்சிருந்தாரோ அதே போல பத்து பேரையும் அலங்கரித்து வச்சார் சாதாரணமான முறையில ஏந்த மவள்ட கல்யாணம் நடக்கிற அன்றைக்கு பத்து பேருடைய கல்யாணம் நடக்கணும் எந்த புள்ளையை கைப்பிடிச்சு கொண்டு எந்த புள்ள வாழ்க்கை ஆரம்பிக்குதா அன்னைக்கு எந்த குடும்பத்தில் உள்ள எந்த தங்கச்சீட எந்த தம்பீட எந்த காட்சீட எந்த பெரியம்மட எந்த மாப்பட நானட மகள்ட எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க ஏழைகள் அவர்களுடைய கல்யாணமும் ஏந்த நடக்கணும் ஏந்த மவளை போல அவர்களும் ஏந்த விட்டு விட்டு வெளியே போகணும் அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சோடும் அதுக்கு நான் செலவழிக்க போறேன் என்று சொல்லி எங்க பணம் செலவாக வேண்டாம் அன்புக்குரிய சகோதரே அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன் இந்த பணத்தை அல்லாஹ் ஏழு பரம்பரைகளுக்கு அல்ல அல்லா பாதுகாப்பான் வாழ்க்கையில கொண்டு வாங்க அல்லா சுகானது இந்த சிபார்த்துகளை நம் அனைவருக்கு நசீவாக்குவானார் இந்த உண்மைகள் எல்லாம் விளங்கப்படுத்துவானார் எனவே அன்பாக அன்பான சகோதரர்களே வினயமாக சொல்லிக்கொள்றேன் இறக்கமாக சொல்லிக்கொள்றேன் வீருக்குள்ள சம்பூர்ணமாக வரப்பாடு பெண்களை பொறுத்த வரையில வீருக்குள்ள சம்பூர்ணமாக வாழ்வோம் எங்களோட தொழுகைகள் சுபகுடைய தொழுக ரொம்ப பரிதாபமான காட்சி இலங்கையை பொறுத்த வரையில ரொம்ப பரிதாபமான நிலை தீனுடைய பல அமைப்புகள் முயற்சி செய்து பல வகையான தாவா மூமெண்ட்ஸ் இருக்கிறது பல வகையான சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க உலமாக்களுடைய பெரிய ஒரு தொகை இருக்கிறாங்க எல்லாம் இருந்தாலும் கூட சுபகுடைய தொழுகைக்கு வரக்கூடிய மக்களுடைய விகிதாசாரத்தை பார்த்தால் திருப்தியாக இருக்கிறதா அதிருப்தியாக இருக்கிறதா திருப்தியா அதிருப்தியா ஒரு அமெரிக்கக்காரர் ஒரு பிலிம் உருவாக்கிட்டாரு அந்த பிலிமை ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு லட்சம் சேர்றோம் அந்த லட்சத்தை விட சுபகுடைய முக்கியம் தொழுக முக்கியம் சுபகுடைய ஜமாத் இல்லையா தொழுகை இல்லையா அன்னைக்கு வாழ்க்கை நான் சென்ற வாரம் ஒரு வாரம் இருந்தேன் பரிசுல பிரான்ஸ்ல கிட்டத்தட்ட அஞ்சு நாள் இருந்தேன் ரெண்டு நாள் ட்ராவலிங்ல அந்த அஞ்சு நாளும் கிட்டத்தட்ட ஒரு நாலு பள்ளியில சுமகத்தொழில் இருப்பேன் நாலு பள்ளியில மாறி மாறி போய் சுமகத்தொழுவேன் அன்பான சகோதரர்களே தாய்மார்களே இஸ்லாத்துக்கு எதிராக புள்ளி உருவாக்குறாங்க நபிய கொச்சப்படுத்தி காட்டும் செய்யறாங்க இஸ்லாத்துக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கிறாங்க ஆனா இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பிரான்ஸ்ல மட்டும் பிரான்ஸ்ல மட்டும் யூரோப்ல ஒரு கண்ட்ரி ஒரு நாடு பிரான்ஸ் பிரான்ஸ்ல மட்டும் ஒரு கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க ஒரு கோடி முஸ்லீம் பரிசுக்கு மட்டும் சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட ஜும்மா பள்ளி இருக்குது ஜும்மா பள்ளி மட்டுமல்ல சில பள்ளிகள்ல ஜும்மா மூணு ஜும்மா நடக்கும் எத்தனை ஜும்மா மூணு ஜும்மா ஏன் மக்கள் தொகை கூட இடம் பத்தாது பன்னெண்டு மணிக்கு ஒரு ஜும்மா ஒரு மணிக்கு ஒரு ஜும்மா ரெண்டு மணிக்கு ஒரு ஜும்மா மூணு இமாம்களை கொஞ்சமா நடத்துவாங்க சுபகுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு போனா நான் எந்த நிகழ்ப்பும் இல்லாம சொல்றேன் அன்புக்குரிய சகோதரமே பள்ளி புல் பள்ளி புல் வாப்பமாறு வாராங்க தூரத்தில் இருந்து கடுமையான குளிர் அந்த குளிரை சிலோட்ல பார்த்தீங்க நாங்க கடுமையான குளிர் அந்த குளிரை கூட பொருட்படுத்தாம மக்கள் வாராங்க நான் கேட்டேன் சமர்ல எப்படி இருக்கும் என்று சொல்லி சமர்ல எப்படி சொன்னா அந்த மக்கள் இந்த வருஷம் நோம்பு கொடுத்திருக்கிறாங்க எங்களுக்கு அந்த கஷ்டம் ஒன்றும் இல்லை நாங்க எல்லாம் என்ஜாய் பண்றோம் அந்த மக்கள் இந்த வருஷம் நோம்பு கொடுத்திருக்கிறாங்க எப்படி தெரியுமா காலையில மூணு மணிக்கு சாரு வைக்கணும் எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு சாப்பாடு சகல் சாப்பிடுவாங்க நோம்பு திறக்கிறது பத்து மணிக்கு ராகும் நான் கேட்டேன் சின்ன பிள்ளை எல்லாம் நோம்பு பிடிச்சிச்சுதா மாஷா அல்லா எல்லாரும் நோம்பு பிடிச்சாங்க எந்த சிரமம் இல்லாம செஞ்சாங்க அல்லாஹ் இஸ்லாத்த வளர்த்து கொண்டிருக்கிறான் நாங்க கொஞ்சம் கவலைப்படணும் நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும் ராவக்கெல்லாம் லேட்டாவை படுத்துட்டு சஹஜத்து தொழிலாது சுபகு தொழிலாது அல்லாஹ் என்னையும் உங்களையும் சுபகுடைய தொல்கைகளை பயபக்தியோடு பேணுதலாக குடும்பம் சகிதம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நம் அனைவருக்கு நந்தல்வானாக நம் அனைவரையும் கபூர் செய்வானாக நான் மகரிவுக்கு பிறகு மிச்ச நேரம் பேச மாட்டேன் சுமார் முக்கால் மணி நேரம் ஒரு சில முக்கியமான விடயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு நான் ஒரே முடிச்சுக் கொள்வேன் அல்லா சுஹானா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்வையும் ஆபியத்தான வாழ்வையும் தந்தை நம் அனைவரின் உலகத்தில் சந்தோஷமாக வாழ வைப்பானாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சில முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் இந்த அமர்வில் உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நாட்டில் எங்களுடைய சரித்திரம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை சரித்திரம் சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம் இந்த இலங்கை திருநாடு அரபியர்கள் மூலமாக சரந்தீப் என்றும் செய்லான் என்றும் சிலோன் என்றும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த ஒரு நாடு தான் இந்த நாடு இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களை பொறுத்தவரையில் வாழ்க்கை பூராக இந்த நாட்டினுடைய சிங்கள ராஜாக்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்தியமான அவர்களுடைய காரியாலய வேலைகளுக்கு பொறுப்பான முக்கியமான பணிகளில் எங்களுடைய முன்னோர்கள் கடமையாற்றிருக்கிறார்கள் இது நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இப்போ உள்ள நிலைமை அப்படி அல்ல இப்ப நிலைமைகள் மாறுபட்டிருக்கிறது பெரும்பான்மை சமூகம் மட்டும் மாற இல்லை நாங்களும் மாறி இருக்கிறோம் நாங்களும் மாறியிருக்கிறோம் இந்த நாட்டில நாங்க வாழக்கூடிய கட்டத்தில் எப்படி வாழும் ஒன்று நல்லா ஞாபகம் கொள்ளுங்க கிழக்கிழங்கையில அம்பார தேர்தல் தொகுதியில டிஸ்ட்ரிக்ட்ல முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்றாங்க என்பதின் காரணமாக வாழ்றாங்க என்பதனுடைய அர்த்தம் நாட்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்றாங்க என்ற அர்த்தம் அல்ல உங்களோட பிரதேசங்கள்ல நீங்க பெரும்பான்மையாக அரசியல் பலத்தோட நீங்க வாழ்ந்தாலும் நாட்டில் ஏனைய பகுதிகளில் முஸ்லீம்கள் சின்ன தொகையானவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஓவரால் பார்த்தா டோட்டலி சம்பூர்ணமாக பார்த்தா எங்கட விகிதாசாரம் ரொம்ப குறைவு பத்து அல்லது ஒரு பன்னெண்டு வீதம்னு சொல்லலாம் ஆனா ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கோங்கோ நான் மிகைப்பில்லாம சொல்றேன் நாங்க பன்னெண்டு வீதம் இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாழ்ந்தாலும் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கிறேன் இந்த நாட்டில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சுதந்திரம் இருக்கிறேன் இது அறமுலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு இல்லை எல்லா வகையான தனித்துவமும் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது நான் என்னுடைய வாழ்க்கையில சுமார் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போயிருக்கிறேன் சிறுபான்மை முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை பார்த்திருக்கிறேன் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறதே அது லேசானதல்ல எங்க அயல் நாடு இந்தியா இருக்குது எப்படிப்பட்ட ஒரு நாடு என்று சொன்னா அங்கே உற்பத்தியாகக்கூடிய எந்த ஒரு பொருளையும் ஹலால் என்ற சர்டிபிகேட் கூட அடிக்கலாது ஹலால் என்ற சர்டிபிகேட் கூட அடிக்கலாது அடித்தா சொல்லுவாங்க இது அடிக்கணும்டா பாகிஸ்தானும் கைதிருவோம் இங்க அடிக்கலாது நாங்க தாரத்தை தான் நீங்க தின்னோம் ஒரு முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு வேலையும் அங்கில்லை எங்கட தமிழ் நியூஸ் தான் செய்தி தான் முஸ்லீம்கள் முஸ்லீம் நிகழ்ச்சி தான் கீழக்கரை காயல்பட்டணம் மதுராப்பட்டணம் தொண்டு தமிழ்நாட்டுல இந்த மக்கள் கேட்கிறது நாட்டுல விவாகம் விவாகரத்து மக்களுடைய அனந்தர சொத்து சம்பந்தமான முஸ்லீம்களுக்கென்று பிரத்யேகமான நோய் இருக்கு சட்டம் இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவுடைய காதிமார்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க இந்த நாட்டுக்கு வந்து எங்கள்கிட்ட சில அனுபவம் கேட்டாங்க உங்களுடைய நாட்டுடைய இந்த காவி சிஸ்டம் எப்படி இருக்கிறது டிவோர்ஸ் தலாக் விவாகரத்து திருமணம் அனந்தர சொத்து வக்கூடிய சட்டம் இந்த சட்ட யாப்ப பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டு கேட்கறதுக்கு என்று சொல்லி ஒரு குரூப் வந்தாங்க டெலிகேஷன் வந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அவங்க எல்லாத்தையும் கேட்டு போட்டு சொன்னாங்க உங்களோட முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை செஞ்சு வைத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல இந்த நாட்டுல முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமான அனந்தர சட்டம் ஏற்றப்படுகிறது ஒருவருடைய மௌத்தானா அவருடைய சொத்தை எப்படி பிரிக்கணும் குராண்ட உள்ளபடி பிடிச்சுக்கொங்கோ என்ற சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி எட்டுல முப்பத்தி ஒன்றுல பிரிட்டிஷ் இந்த நாட்டு ஆளக்குள்ளேயே அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த சட்டத்தை ஏற்படுத்திட்டு வைத்தாங்க எல்லா வகையான ஏற்பாட்டையும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பாடசாலை முஸ்லீம்களுக்கு பள்ளி வாய்ப்பு முஸ்லீம்களுக்கு ரேடியோ நிகழ்ச்சி ரமதானுடைய காலத்துல பாடசாலைகள் விடுமுறை அது நல்லதா கிட்டதான் சொல்ல வர இல்லை விடுமுறை என்று சொல்லி பிரத்யேகமான விடுமுறை எங்களுக்கு வழங்கப்படுகிறது அதுல இன்றைக்கு மக்கள் சொல்லும் நல்லம் சரியில்லைன்னு சொல்லும் பிரச்சனை இல்லை ஆனா எங்களுடைய நாட்டில் இப்படிப்பட்ட லீவ் இருக்கிறது ஸ்கூல் லீவு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை சவுதி அரேபியால கூட இல்லை லீவு பாகிஸ்தான்ல இல்லை லீவு இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதான் அஞ்சு நேரத்துக்குரிய அதான் ரேடியோ எங்களுடைய நேஷனல் ரேடியோல அது போகுது நல்லா யாமிச்சுக்கோங்க இந்த நாட்டில் எங்களுக்கு எல்லா வகையான சலுகைகளும் கிடைச்சது கிடைச்சிருக்குது இது ஒரு நாளும் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளவானது சமீபத்தில் தெரியும் உங்களுக்கு அது கோர்ட்ல எழுதப்பட்டிருக்குது நாலு மதத்தை சார்ந்த சகோதரர் மூணு மதத்தை சார்ந்த மூத்தவர்கள் பெரியவர்கள் ஜெமியத்துலமாவுல வந்து இதை பத்தி பேசிட்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சவுண்ட் சிஸ்டம் பாதிக்கலாம் சொல்லி வாங்க சொல்றதுக்கு உங்களுக்கு இதை பாதிக்கலாம் சவுண்ட் சிஸ்டம் பாதிக்கலாம் அந்த காலத்தில் இருந்த நாட்டினுடைய நீதியரசர் பத்துவா கொடுத்து ஏறாது இப்பதான் குளச்சிலாங்க பங்கரில் உள்ளவங்களும் கோயில்ல உள்ளவங்களும் சேச்சில் உள்ளவங்களும் இது முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் சொந்தமான சட்டம் இது அப்ப அவங்க எல்லாரும் மாறாங்க வந்து சொன்னாங்க நீங்க சண்டை பிடிக்கிறீங்க அதனுடைய முசீபத் எங்களே வந்து சேர்ந்துட்டுது என்ன முசீபத் என்ன சண்டை ஒரு பள்ளி இப்படி இன்னும் ஒரு பள்ளி அப்படி இந்த பள்ளிக்கு பேரு தரீகா பள்ளி அந்த பள்ளிக்கு பேர் தௌஹீது பள்ளி தரையத்தா பள்ளியில சொல்ற பாங்கு நான் ஒரு ஹார்ட் பேஷனாக இருக்கிறேன் எனக்கு அது டிஸ்டர்ப் ஆக இருக்குது என்று பேச்சு பொலிஸ்ல கோர்ட்ல வர அன்றி போட்டாரு அந்த அன்றியை கொண்டு போட்டாங்க கோர்ட்ல கோர்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சா லோக்கல் கோர்ட்ல முடிச்சு கொள்ளையா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல முடிச்சு கொள்ளையாது கொழும்புல ஹை கோர்ட்டும் போட்டாங்க சண்டை பிடிக்கவான் இந்த நாட்டில் நல்லா போது நாங்க சிறுபான்மை தான் கிட்டத்துல நாங்க பெரிய டென்ஷன் இருந்தோம் கொழும்புல சரியான டென்ஷன் என்ன டென்ஷன் பங்களாதேஷில ஒரு நாலு நாளைக்கு முன்னால சென்ற திங்கட்கிழமை நடந்த சம்பவம் ஒரு பௌத்த சகோதரர் தெரியாதனத்திலேயோ வேணுமென்றோ ஏதோ அல்லாஹு அவர் புராண கிழிச்சு வீசிட்டார் இது நடந்தது பங்களாதேஷ் அந்த முஸ்லீம்கள் ஆத்திரப்பட்டு அவங்க பேச்சு நாலு பன்சலை உடைச்சிட்டாங்க நாலு பன்சலை உடைச்சிட்டாங்க நாலு பன்சலைய பேச்சு நாசப்படுத்திட்டாங்க இப்ப கொழும்புல பெரிய கூட்டம் கூடுறாங்க நாங்க இலங்கையில ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் யாரு பௌத்த சகோதரர்கள் இப்ப பாக்கிறாங்க பங்களாதேஷில் உங்களுக்கு பள்ளி உடச்சியல் என்றால் உங்களுக்கு வந்துட்டு எங்கட மக்களுடைய இது உடச்சேலும் என்றால் நாங்க இங்க அதை பண்ணத்தான் போறோம் இப்ப முஸ்லிம் மீடியா சேருது ஜமீத்தலமா சேருது பங்களாதேஷ் பங்களாதேஷ் எம்பசிக்கு போறோம் இப்படி அன்பான சகோதரர்களே மாற்று மாற்று லட்சியம் சந்திக்கிறோம் சந்திச்சு நாங்க அதை அமைதிப்படுத்துறோம் ஏண்டா இவங்க ஒரு திறப்பாளி பைத்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு பள்ளிக்கு ஒரு கல்லடிச்சுட்டா எங்கடாக்க சுமைப்பாங்களா இது நடக்குது எங்க தெரியுமா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாட்டுல அதனுடைய விளைவு முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடு நாட்டுல தயவு செஞ்சு சொல்றேன் இந்த நாட்டுல அரசியல் கூட்டங்களாக இருக்கலாம் அரசியலுடைய அரசியல் சட்ட அரசியலுக்கான முன்னேற்பாடுகளாக இருக்கலாம் அல்லது நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களால் எந்த அளவுக்கு தான் சமீபத்தில் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் நல்லதில்லை ஒவ்வொருத்தருடைய பார்வையும் நல்லதில்லை நீங்க பிபிசியில கூட நியூஸ் கேட்டிருப்பீங்க காட்டாங்குடியில அந்த ஊர் பேர் பலகைய போட்டிருக்கிறாங்க தமிழ் மொழியில போட்டுட்டு சிங்கள மொழியில போட்டுட்டு ஆங்கிலத்துல போட்டுட்டு கிரிக்கெட் படிக்கிறாங்க அரபுலையும் போட்டிருக்கிறாங்க அரபு மொழியில ரோட்ட பேர் வைக்கிறாங்க புகாரி ஸ்ட்ரீட் தரீக் புகாரி வேறொன்றும் செய்யல இதை விமர்சிக்கிறாங்க ஏன் இப்படி அரபுல போலோனும் இந்த நாட்டுக்கு இன்னும் ஒரு பாட்டையா ஏன் சாத்தான்கொடி இந்த பலவர நாட்டோனும் நான் நாட்டுறது கூடும் கூடான்னு சொல்ல வர இல்ல மாற்று மதத்தவர்கள் இப்படி இல்லை பார்க்கிறாங்க உங்களுக்கு நாட்டை எங்களுக்கு நாட்டை இல்லாது ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க இந்த ஊர்ல இந்த அப்பார டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பான்மையாக வாழ்றீங்க நினைக்கமான நீங்க சிறுபான்மை சமூகம் பல நடவடிக்கைகள் உங்களை மட்டும் வந்து சாராது இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரையும் சாருகிறது எனவே எப்பையும் சிறுபான்மை சமூகம் என்ற உணர்வோட வாழப்பழகும் இந்த நாட்டில் எங்களை கண்டிருக்கிற ஞாபகங்கள் ரொம்ப ஏராளம் ரொம்ப ஒரு பெண் ஹஸ்பண்ட் மௌத்தாகித்தா ஹஸ்பண்ட் மௌத்தானா அவ இதா இருக்கணும் எத்தனை மாசம் இதா நாலு மாசம் பத்து நாள் இதா இருக்கணும் இந்த நாட்டு சட்டத்தில் இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் மௌத்தானா அந்த பெண்ணுக்கு நாலு மாசம் பத்து நாள் பேலி விடுக்கணும் என்ன லீவு பேலீவ் இந்த சட்டம் சௌதிலிக்குதா இந்த சட்டம் மாலைதீவுக்கு மாலை மாலைதீவுல சொல்றாங்க நாற்பது நாள் பே லீவும் மற்ற மூணு மாசம் அவங்களோட நோ பே ஸ்கூலுக்கு போகாத நாங்க உங்களுக்கு சம்பளம் தாரோம் என் குரான்ல வந்து வந்திருக்கிறது இத்தா நாலு மாசம் பத்து நாள் அனுப்புறமா நீ நாலு மாசம் பத்து நாள் இத்தா வயிறு நான் உனக்கு சம்பளம் அனுப்பி வைக்கிறேன் இந்த நாட்டில் எங்களுக்கு தந்த நாமத்தில் நியமத்து பறிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் ஒரு நியமத்துடைய பிரயோசனம் விளங்கும் இது ஒன்று இரண்டாவது விடயம் அன்பான சகோதரர்களே நான் எல்லா இடத்திலையும் பேசுற உண்மை இல்லை இந்த நாட்டை பொறுத்தவரையில பல வகையான இயக்கங்கள் இருக்கிறது பல வகையான இயக்கங்கள் எல்லாம் சுண்ணத்துவ ஜமாத்தை சார்ந்த இயக்கங்கள் அவர்கள் சுண்ணாவல் ஜமாத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க எல்லாரும் அது போக அகல சுண்ணத்துவல் ஜமாத்துக்கு முரணாக வழிகட்டு நலமாக்களால் வழிகட்டவர்கள் சில உபமாக்கள் தாவிர்கள் என்று சொல்லி பட்டம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கொடுக்கப்பட்ட சக்திகளும் உங்களோட ஊர்ல இல்லை என்று எனக்கு இல்லை என்று தெரியாது ஆனால் கிழக்கிழங்கையில அவர்களும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் பேச வர இல்லை இந்த நாட்டில் ஜமாத்துகள் இருக்கிறது அமைப்புகள் இருக்கிறது சரிதாக்கள் இருக்கிறது எல்லாருடைய சேவையும் பாராட்டத்தக்க சேவை பாராட்டத்தக்க சேவை யாருடைய சேவையும் இவங்க மிச்சம் நல்ல இவங்க ரெண்டாம் நம்பர் சொல்றதுக்கு இல்லை நான் உள்ள தலை சொல்றேன் எந்த மனசால நான் பேசுறேன் எல்லாருடைய முயற்சியும் பாராட்டத்தக்க முயற்சி ஒரு கூட்டம் மக்களை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வராங்க இன்னும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய சோசியல் ஒர்க் அவர்களுக்கு தேவையான லௌகிக தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க இன்னொரு ஒரு கூட்டம் அவங்களுக்கு சுண்ணாவையும் ஹரிசையும் குரான்ல உள்ளபடி சொல்லி கொடுக்கிறாங்க மாஷா அம்மா இப்படி இன்னொரு ஒரு கூட்டம் விக்கருடைய லைன்ல அவர்களுடைய உள்ள பரிசுத்தம் உல பரிசுத்தம் ஸ்பிரிச்சுவலிட்டி தரிகா என்ற அமைப்புல அவங்க ஒரு முயற்சி செய்யறாங்க எல்லாருடைய முயற்சியும் பாராட்டத்தக்கது யாருடைய முயற்சியும் இது நல்லது இது மிச்சம் நல்லம் இது அளவுட நல்லம் இது பெஸ்ட் இது குட் இது பெட்டர் என்றது இல்ல எல்லாருடைய அமலையும் நாங்கள் ஒரே இடத்துல வச்சு பார்க்கிறோம் ஒரே இடத்துல வச்சு ஆனா ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் அன்பாக சொல்றேன் எத்தனை அமைப்பு இருந்தாலும் இந்த எல்லா அமைப்புடைய வயதும் எழுபத்தி ஐந்துக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டது எத்தனை வயது எத்தனை வயசு எழுபத்தி அஞ்சுக்கு உட்பட்ட தமிழ் ஜமாத்தாக இருக்கணும் ஜமாத்த இஸ்லாமியாக இருக்கணும் தலைவிகளாக இருக்கணும் கலவிகளாக இருக்கணும் சரிகாக்களாக இருக்கேனும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாட்டுக்கு வந்த மட்டுமல்ல அவர் அந்த ஜமாத்துகள் அறிமுகமாக எத்தனை வருஷம் நூறு வருஷத்துக்குள்ளதான் நாங்க ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் வாழ்கிறோம் அதுக்கு முன்பு என்ன செய்வாப்பா அதுக்கு முந்தைய எப்படி இருந்தோம் நாங்க பன்சலக்கா போனோம் நாங்க கோயிலுக்கா போனோம் என்ன மன்னித்து கொம்போ ஜமாத்துகளின் ஊடாக அமைப்புகளின் ஊடாக இயக்கங்களின் ஊடாக சமூகத்தில் ஏற்பட்ட எழுச்சி விழிச்சி ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மட்டுப்படுத்தப்பட முடியாதவைகள் நஷ்டம் கூட உம்மத்தை பிரிச்சுட்டோம் உம்மத்தை பிரிச்சுட்டுது பார்த்து பார்த்தா நல்லெண்ணத்தோட பார்க்கிறோம் ஒரு முஸ்லீமை பார்த்தா வேற எண்ணத்தோட பார்க்கிறோம் இவர் அந்த ஜமாத்து இவர் இந்த ஜமாத்து அவர் அந்த தரிக்கா இவர் இந்த செலவி அவர் இந்த ஹுப்பு அவர் இப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர் என்று உண்மத்தை நாங்க பிரிச்சிட்டோம் உம்மத்தை பிரிச்சது எப்படி தெரியுமா வைத்தது வெறுமனே உம்மத்து மட்டும் பிரியல்ல பள்ளியே பிரிச்சிட்டோம் என்ன பள்ளி இது தபிலீக் பள்ளி இது ஜமாத் பள்ளி இது தரியக்கா பள்ளி இது ஜாதியா இது சலபி பள்ளி இது துவா ஓதுற பள்ளி இது துவா ஓதாத பள்ளி இது குனூத்தோதுற பள்ளி இது குனூத்தோதாத பள்ளி சுபகானம்மா பள்ளியை குறிப்பிட்டோம் பள்ளியை மட்டும் பிரிக்கல மதுரசாக்களை பிரிச்சுட்டோம் மதுரசாக்களை மட்டும் பிரிச்சல உளமாக்களை பிரிச்சுட்டோம் உளமாக்களை பிரிச்சுட்டோம் என்றது பிரியப்பட்டு விட்டது என்னங்க நலவோ என்ன நலவோ ஒரு சில நலவுகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் விளைவுகள் மிச்சம் விளைவுகள் மிச்சம் ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ளவர்களும் அந்த ஜமாத்துடைய வேலையை அழகா செய்தோம் உங்களோட வேலை பாராட்டத்தக்கது உங்களோட வேலைக்குரிய கூலி அல்லாட்டு திருப்பாருண்டோ உங்களோட வேலைக்கு அல்லா நிச்சயமாக கூலி தருவான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது யாருடைய வேலையையும் யாரும் குறைச்சி பார்க்க மாட்டோம் இமாம் மாலிக் ரஹத்துல்லாஹி அலஹி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் மாலிக்கு மதுகபுடைய இஸ்லாமகர் மதீனா முனோபராவில் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து ஹதீசுடைய பாடம் நடத்துவாங்க சரியான செல்வந்தர் எப்படின்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் ஹதீஸ் தான் பாடம் நடத்துவாங்க கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ரவுதா ஷரீபுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கபரை காட்டி சொல்லுவாங்க ஆல சாஹிபு கபர் இந்த கபருடையவர் சொன்னார் கால நபி கால ரசூல் அல்ல حدثنا رسول الله صلى الله عليه وسلم அல்ல قال صاحب هذا القبر இந்த கபருக்குள்ள உள்ளவர் சொன்னார் அது யாரு யாரு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர் தான் இமாம் மாலிக் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்கார்ந்து ஹதீசுடைய பாடம் படிச்சுவாங்க அதே பள்ளியில ஒரு இடத்துல நிற்கிறாரு ஒரு பெரிய சூபி மகான் எப்ப வணக்க வழிபாட்டுலதான் இருப்பார் விவாதத்துல எப்ப விவாதம் அவர் பார்த்தா தொழுகிறதும் நிக்கிறதும் திலாவத்தும் அல்லா அல்லா அல்லா அல்லா என்று சொல்லி அல்லாஹுடைய திக்கிறலையும் தான் அவருடைய காலத்தை கழிப்பாரு இவர் இமாம் மாலிக்க பார்த்தா என்னப்பா இமாம் மாலிக் எப்ப பார்த்தாலும் தருஸ் எப்ப பார்த்தாலும் பாடம் எப்ப பார்த்தாலும் பாலர் ரசூல் எப்ப பார்த்தாலும் ஹத்தசனா ரசூலுல்லா எப்ப பார்த்தாலும் அம்பானா ரசூலுல்லா இதைத்தானே சொல்லி சொல்லி இருக்கிறாரே இவர் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க கூடாதா சொந்த விவாதத்துக்கு என்று சொல்லி கவலைப்பட்டு ஒரு கடிதம் இருக்கிறார் பள்ளி உள்ளிருந்து கடிதம் வருகிறது இந்த கடிதத்தை பார்த்தார் வாட்சி போட்டு நான் மாலை காலத்துக்குள்ளாலே பதில் தந்த பதில் ஆச்சரியமான பதில் இந்த இந்த கதையை என்ன தெரியுமா அந்த அன்பு சகோதரரே முகமது நபர் அவர்களே நீங்க எனக்கு உபதேசம் செஞ்சுட்டீங்க அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக அல்லா உங்களை கபூல் செய்வானாக உங்களோட உபதேசத்தை அல்லாஹ் எனக்கு பிரயோசனங்களை ஆக்கி வைப்பானாக என்று சொல்லி போட்டு சொல்றாங்க விளங்கிக்கோங்க ஒரு விஷயத்த கொண்டு சொல்றேன் விளங்கிக்கோங்க கமா பங்கு வச்சது போல அல்லா வேலைகளையும் பங்கு வச்சிருக்கிறான் என்ன பங்கு வச்சது போல ரிஸ்க பங்கு வச்சது போல அல்லா வேலைகளையும் பங்கு வச்சிருக்கிறான் சொன்னாங்க சில மக்களுக்கு தொழுக ரொம்ப இன்பமாக இருக்கும் ஆனா நோம்பு கஷ்டமாக இருக்கும் சில மக்களுக்கு நோன்பு ரொம்ப இன்பமாக இருக்கும் ஜிஹாது கஷ்டமாக இருக்கும் சில மக்களை பார்த்தா ஜிஹாதுல போறத்துல இருந்து கிடைப்பாங்க ஆனா நோம்புல என்ன செய்ய மாட்டாங்க நோம்பு பிடிக்க மாட்டாங்க சில மக்களை பார்த்தா வியாபாரத்துல கட்டம் ஹலால் ஹராம் பேணுவாங்க அவங்களோட வியாபாரத்தை பார்த்தா பிகோடிய கிதாபுள்ள வியாபாரம் தங்க பார்க்கலும் ஆனா தொழுகையில சோம்பெறிகளாக இருப்பாங்க அல்லா உலகத்துல பங்கு வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்ற பங்கு வச்சிருக்கிறான் அல்லாஹ் எனக்கு தருச பங்கு வச்சிருக்கிறான் மக்களுக்கு உண்மையை சொல்றத பங்கு வச்சிருக்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு தனியே இருந்து கொண்டு இவாதத்து செய்யறது அல்லா பங்கு வச்சிருக்கிறான் எனவே அல்லாஹ் எனக்கு என்ன பங்கு வச்சானோ அதை நான் பொருந்தி கொண்டுட்டேன் எடுத்துக்கொண்டா ஒவ்வொருத்தர் இருக்கிறாங்க ஒவ்வொரு வகையான இன்ட்ரெஸ்ட் சிலவங்க சொல்லுவாங்க ஹசரத் எங்கேயாவது ஒரு கிணம் கட்ட இருந்தா சொல்லுங்க நான் கிணம் கட்டுறதுக்கு உதவி செய்கிறேன் அவர்கிட்ட பயிற்சி சொல்லேடாது ஒவ்வொரு காரியத்துக்கு உதவி செய்வோம்னு சொல்லி அவருக்கு பாப்பாரு கிணம் தோன்ற ஹதீசுடைய சிறப்புத்தான் அவருக்கு தெரியும் இன்னும் சொல்லுவாரு முஃப்தி சாப் ஹசரத் குமரண்டு குறுக்கிருந்தா சொல்லுங்கோ ஏண்டா ஏண்ட மாப்பா என் வீட்டுள்ளுக்கு ரெண்டு குமர்களை வச்சுக்கொண்டு பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும் என் ரெண்டு நாட்டவை கொடுக்க வாப்பா கஷ்டப்பட்டாரு ஆனா கொடுத்துட்டோம் நாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிப்பட்ட கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்யணும் அவருக்கு குமர் கொடுக்கறத நடந்து வேலை இன்னும் சிலவர் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க தெரியுமா வீடு கட்டுறதுக்கு உதவி செய்வோம் என்னட்ட வேறொன்று கேட்கவானும் மூணு குடும்பத்தை கொடுக்கத்தான் நான் உதவி செய்வேன் உங்கள்கிட்ட ஒரு மஜ்மால் இருக்குது அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடியவங்க ஆதரவற்றவங்க நாங்கள் அவங்களை அரவரைக்கிறோம் அவங்களை கட்டி காக்கிறோம் அவங்களுடைய உதவிகளை தேவைகளை பூர்த்தி செய்தோம் அவங்களோட நிக்காகுக்கு ஏற்பாடு செய்கிறோம் அவங்களோட குழந்தைகளுடைய படிப்புக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி அவங்க போறாங்க ஒவ்வொருத்தருக்கல்லா ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒவ்வொரு லைன்ல இன்ட்ரெஸ்ட் அடிச்சிருக்கிறான் எனவே நீங்க யாரும் போயிட்டு ஓட்டது நல்லம் இல்ல ஏண்டது நல்லம் உங்களது சரியில்லை எங்களது மிச்சம் நல்லம் என்று சொல்லி யாரும் தரம் பிரிக்க போகவானும் இமா மாடி சொன்னாங்க அல்லா எதுக்கிற பங்கு வச்சானோ அதை நான் நல்ல அழகா பொருந்திக் கொள்றேன் நான் அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கிறேன் நாளைய தயாமத்துடைய நாளையில நானும் நீனும் ஒரே இடத்தில் இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் நடக்கணும் எல்லாம் நடக்கணும் யாரும் யாரையும் பங்கு வைக்க போகவானோ எனக்கு ஆசை என்னண்டா மஸ்து நபவியில நாங்கத்தான் தான் ஹதீஸ்ல வாசிக்கிறோம் ஒரு நாள் பள்ளி உள்ளுக்கு வந்தாங்க சல்லாஹு செல்லம் வந்து பார்த்தா ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாவை விக்கிரி செய்வாங்க சத்தம் இல்ல விக்கர் நடக்குது அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஜிக்கர் நடந்து கொண்டிருக்குது சல்லல்லாஹு அலைசல்லம் அந்த சபைக்கு பக்கத்துல போயிட்டு சொன்னாங்க நல்ல வேலை செய்ங்கோ என்று சொல்லிட்டு வந்துட்டாங்க ரெண்டாவது சபைக்கு வந்து பார்த்தா அவங்க குரான் ஒதுக்கொண்டிருக்கிறாங்க அவங்கள பார்த்து சொன்னாங்க மிச்சம் நல்ல வேலை செய்யும்போது சொன்னாங்க இன்னொரு சபைக்கு வந்தாங்க அவங்க இல்ம படிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த சபையை பார்த்து நல்ல வேலைன்னு சொன்னாங்க சொல்லி போட்டு அந்த சபையில நினைவு உட்கார்ந்தாங்க ஏன் பாப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களை பள்ளி உருவாக இயலாது ஏன் சகோதரர்களே எங்கட பள்ளிகள்ல இப்படி உருவாக இயலாது ஒரு கூட்டம் தாபத்துடைய வேலை செய்யறாங்க இன்னும் ஒரு கூட்டம் ஏழைகளை கவனிக்கிறாங்க இன்னும் ஒரு கூட்டம் மசாயில் படிக்கிறாங்க இன்னொரு கூட்டம் தஜ்வீடு படிக்கிறாங்க இன்னொரு கூட்டம் சிக்கரு செய்யறாங்க யாரும் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்ல யாரும் யாரையும் குத்தி காட்டுறாங்க இல்ல யாருக்கு எந்த வயசு உட்கார விருப்பமோ அதுல உட்கார்ந்து கொள்றாங்க மார்க்கத்தையும் படிக்கிறாங்க தீனையும் படிக்கிறாங்க சொரியத்தையும் படிக்கிறாங்க உணவாக்கரே கண்ணியமானவர்களே விடயமாக வேண்டிக் கொள்றேன் உங்களோட சண்டை தலைக்கு மேல உங்களோட காலடிக்கு வந்து நான் சொல்லுவதம் அன்பாக சொல்றேன் பள்ளி வாசலை பயன்படுத்துங்கோ பள்ளி வாசலை பயன்படுத்துங்கோ மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கோ ஒவ்வொரு பள்ளியிலையும் உண்டா பாடமாக நடத்தப்பட வேண்டும் முழுகுள் மரம் மதரசாக்கள் ஓதி கொடுக்கிறோம் அது கடமை செய்கிறோம் அது பொறுப்பு செய்கிறோம் பள்ளிவாசலுக்கு வாங்கோ பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுங்கோர் நீங்க பொதுமக்கள் வாசிக்கிறாங்க அவங்களுக்கு அதை வாசிச்சு விளக்கம் சொல்ல இயலாது அவங்களுக்கு விளக்கம் சொல்ல அனுமதியும் இல்லை உலகாக்கள் எவருக்கும் கிதாப கையில் இருந்தோ ஹதீசுகளை வாசிந்தோ விளக்கம் சொல்லுங்கோ நாங்க சொல்லி கொடுத்த இல்லண்டா வேறொத்தர் சொல்லி கொடுப்பாங்க வேற கருத்தை உள்ளுக்கு போடுவாங்க வேற நச்சுத்தன்மையை போடுவாங்க அவங்க மதம் மாறி வெளியே வைத்துருவாங்க இவ்வளவு பெரிய பள்ளி அஞ்சு நேர தொழுகத்துக்கு மட்டுமல்ல இதுல ஓபன் யூனிவர்சிட்டி யாருக்கு விருப்பமோ உங்களுக்கு இந்த பள்ளியை பயன்படுத்தும் யாருக்கு விருப்பமோ நீங்க வந்து நல்ல விஷயத்தை செய்தோம் ஊரை குழப்பவானம் ஊரை தேவை இல்லாத பேசவாடும் அன்பாக சொல்வோம் ஒரு நாள் போய் காலையில சொன்னேன் ஒரு ஜனாதா ஒரு ஒத்தர் மௌத்தாகிட்டார் ஒரு வாப்ப மௌத்து வாப்ப மௌத்து வாப்பக்கு ரெண்டு புள்ள ரெண்டு பேரும் மாப்பிள்ள பிள்ளைகள் நானா சொல்றாரு இந்த ஜனாதா எங்கட ஊர் முறம் பிரகாரம் தான் நடக்கப்படணும் தம்பி சொல்றாரு இல்ல ஹதீஸ் படிக்குத்தான் இந்த ஜனாத அடக்கம் செய்யப்படணும் யாரு மௌத்திப்ப யாருங்க மௌத்து பாப்பத்து தொழுகையும் இல்லை அது விஷயம் பேர பாப்பத்து தொழுகையும் இல்லை கண்டுபிடிக்கிற யாரு ரெண்டு பிள்ளைகள் கடைசிக்கு பொலிச வச்சுக்கொண்டு தான் ஜனாத அடக்கினாங்க யார வச்சுக்கொண்டு போலீஸ் இப்ப ஊர்ல குடும்பத்துல பெரிய சண்டை பெரிய சச்சரவும் சொல்றாங்க ஜனாத அடக்குங்கோ கபர்ல மண்ண கூட்டேலாது சும்முமோ மறுவ சொல்றாங்க இல்ல மண்ண கூட்டோம் இறந்த கூட்டுவாங்க பயிற்சி அவங்க இல்லாமாக்குறாங்க கடைசி கேளாம இந்த பிரச்சனையை ஜெமியத்தனமா கொண்டு வந்தாங்க அப்ப ஜெமியத்தனமா சோந்தா அன்றைக்கு நானும் இருந்து அவங்களோட பாலமுனை ஹாஷிம் சூரி ஹசரத்தில் இருந்தாங்க அந்த சபையில வச்சு இந்த ரெண்டு பக்கத்தாரையும் வச்சு ஊர் ஜமாத்து வந்திருக்கிறாங்க அந்த சகோதரர் இருந்திருக்கிறாங்க எல்லாரையும் உட்கார வச்சு நசிகத்து செஞ்சோம் சண்டை பிடிக்க வாழம் உண்மையை செய்யோ விட்டு கொடுங்கோ இப்படி இருங்கோ என்ற தெல்லம் ஒரு அறவர் முக்காவர் பேசிக்கொண்டு போகக்குள்ள எல்லாம் பேசி முடிச்சிட்டு நாங்க முசாஃபா செய்ய வச்சோம் அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்றைக்கு நாள் நான் இந்த கண்ணால கண்ட ஒரு காட்சி அந்த நானா அந்த தம்பி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதாங்க அந்த அழுகைய அண்டைக்கு ஜென்மத்தில் அழுந்த அத்தனை உலகாக்களும் பார்த்து ரசித்தாங்க நாங்க சொன்னோம் இன்றைக்கு அழுகிற அழுகைய அன்றைக்கு வாப்பட ஜனாதா வச்சு அழுதிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டு வாப்பா என்ன வாப்பம் எப்படி அடக்கணும் ஒரு ஜனாதா கொண்டு போறாங்க பள்ளி நிர்வாகம் சொல்லுது அஷது அல்லா சகாதத்து கனிமா ஓடாம கொண்டு வந்த ஜனாதாவை இருக்க மாட்டோம் பள்ளிக்கு யார் சொல்றாங்க பள்ளி நிர்வாகம் இவங்க சொல்றாங்க நாங்க ஓட மாட்டோம் சொல்றாங்க நாங்க ஓட மாட்டோம் பலாத்காரம் பெண்ணாகுது எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு முறையில ஜனாத அடக்கியாச்சு ஆனா குரோதம் முடியல தொடர் கதையாகுது ஒத்தர் ஒத்தர் வெற்றாரு முஸ்லிமுடைய ரத்தம் ஓட்டப்படுகிறது போலீஸ்ல கொண்டு அடைக்கப்படுறாங்க ஏழுமே ஒரு கடை பத்த வைக்கப்படுகிறது சுமார் ஒரு கோடி ரூபாய் கொள்வதியான கடை போலீஸ் சொல்லிட்டாங்க இதுக்கு பிறகு ஜனாதா உங்களுக்கு நடக்கேடா நாங்கத்தான் ஜனாதாவை நடக்குவோம் பிரச்சின படவாடம் பிரச்சின படவாடம் ஒவ்வொருத்தரும் அவங்கள வேலையை செய்வோம் யாரையும் வைத்து பலவத்காரப்படுத்த வாடம் யாரையும் வைத்து பலவந்தப்படுத்த வாடம் நீங்க செய்யற வேலை நல்ல வேலை அல்லாட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்து செய்தோம் யாருடைய முகத்துக்காவது செய்ய வாடம் உம்மத்தை பிரிக்க வாடும் நாங்க முஸ்லீம்கள் என்று தவறக்க வாடும் நாங்க முஸ்லீம்கள் என்று தவறக்க வாடும் இன்னும் ஒன்றை சொல்கள் அரசியல் வேறுபட்ட கருத்து இருக்கலாம் அரசியல் என்றது வரும் தேர்தல் காலம் வரும் போகும் ஆனால் நாங்க சகோதரர்கள் எதனாலும் நாங்க சகோதரர்கள் எதனாலும் சாதுல ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கிறது ஆச்சரியமான ஹதீஸ் உமர் ரவி அல்லாஹும் நாளாகும் மரண படுக்கையில் இருக்கிறாங்க மௌத்து கிட்ட வாங்கிட்டது சகாபாக்கள் வைத்து கேட்கிறாங்க உமரை பார்த்து அலாத்தஸ்தகலு உமரே நீங்க யாரையும் எங்களுக்கு பொறுப்பாக்க மாட்டீங்களா அபூபக்கர் உங்களை பொறுப்பாக பொறுப்பாளா பொறுப்பாக ஆக்கிட்டு மௌத்தானது போல நீங்களும் ஒருவரை பொறுப்பாக்கிறீங்களே என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் உமர் ரவி அல்லாஹூ தாலான்னு சொன்னாங்க இல்ல எனக்கு சும்மா மௌத்தாகவும் மேலும் எனக்கு ஒருவர் அமீராக நிதிக்கவும் மேலும் சல்லம்பாகு அலைசல்லம் சும்மா மௌத்தானாங்க யாரையும் அமீராக நியமிக்க இல்ல எனக்கும் அப்படி மௌத்தாகவும் ஏலும் அபுபக்க சுத்திகரவியல்லாஹு தலான்ஹோ என்ன அமீராக நியமிச்சாங்க அதே போல எனக்கு ஒருத்தர் அமீராக்கிட்ட மௌத்தாகவும் மேலும் ஆனா நான் அப்படி செய்ய இல்ல ரெண்டு காரணம் ஒன்று நரிசன் அபுபக்க சுத்திகரவியல்லாஹு தலான்ஹோ என்ன அமீராக நியமிக்கும் பொழுது சல்லம்லா செல்லம் மௌத்தாகி ரெண்டரை வருஷம் மட்டும்தான் காலம் ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல இன்றைக்கு பன்னெண்டரை பன்னெண்டரை வருஷம் காலம் ரொம்ப நின்றுட்டுது மக்களுக்கு மத்தியில ரொம்ப மாற்றம் வந்துட்டுது ரெண்டாவது சொன்னாங்க இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரொம்ப பெருத்துட்டு ரொம்ப விரிவடைந்துட்டு ஒத்தனால கண்ட்ரோல் பண்ண இயலாது நான் ஒரு மஜிலிசு சூறாவை நியமிக்க போறேன் யாரு ஒரு மஜிலிசு சூறா ஆறு பேர் கொண்ட ஒரு கவுன்சில் இந்த ஆறு பேர்ல ஒத்தனை அந்த ஆறு பேரும் சேர்ந்து அமீராக நினைத்துக் கொள்ளட்டும் சொன்னாங்க அந்த ஆறு பேர்ல எங்க குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டாங்க எங்க குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டாங்க நான் செஞ்ச அரசியல் எந்த குடும்பத்துக்கு போதும் நாளைய தயாரத்துல வைத்து நான் பதில் சொல்லணும் அது ஹத்தாவுடைய குடும்பத்துக்கு போதும் அது பயந்தாங்க சொன்னாங்க ஏந்த மகன் உமர் என்னோட தான் இருந்தான் அவனை கூட இருக்க அவரை கூட எடுக்க கூடாது ஆறு பேருடைய பேரை சொன்னாங்க யாருங்க ஆறு பேர் சாய்ஸ் ரொம்ப ஆச்சரியமான சாய்ஸ் சொன்னாங்க ஆறு பேர் யாரு தெரியுமா ஒரு நாள் ஜும்மாவுடைய திருச்சில மின்பர்ல இருந்து கொண்டு அதுல ரசூல் உல்லாஹி சல்லா செல்லம் பத்து பேருடைய பேரை சொன்னாங்க இந்த பத்து பேரும் சுவர்க்கவாதி என்று அபூபக்கர் உமர் உஸ்மான் அப்துல் பின் பத்து பேருடைய பேரை சொன்னாங்க சொன்னாங்க உமர் அந்த பத்து பேர்ல மூணு பேர் மௌத்தாகிட்டாங்க நாலாவது ஆள் எனக்கு மௌத்து வந்ததுக்கு பிறகு மீதமுள்ள ஆறு பேரும் நீங்க ஒரு ஒன்று எங்க ஒரு இடத்துல இந்த பத்து ஆறு பேரும் யாருன்னா நபீனுடைய வாயினால சுவர்க்க பாதைகளுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க சுவர்க்க பாதிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஆறு பேரு சொன்ன நீங்க ஆறு பேரும் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து ஒரு அமீர முடிவு செய்து கொண்டு தான் வெளியே வர வேண்டும் அமீரொன்று முடிவு செய்யப்பட்ட வரைக்கும் உங்கள ஆறு பேர் ஒருத்தருக்கு இமாமத்து கூட செய்யல பள்ளியில வந்தேன் ஆறு பேருக்கும் சொன்னாங்க அமீரத்தை நியமிச்சுக்கோங்க சரி அமீர நியமிக்கேலா பைத்தது நீண்ட ஒரு ஹதீஸ் கடைசியாக சொன்னாங்க அல்லா நடத்தாட்டாம் இருப்பானாக சொன்னாங்க புத்தி சொன்னாங்க அஞ்சு பேர் சொல்றாங்க நாங்க இவரை அறிவாக நியமிப்போம் ஒருவருடைய பேர் அஞ்சு பேர் பிரேரிக்கிறாங்க அஞ்சு பேர் மாமதிக்கிறாங்க அஞ்சு பேர் சொல்றாங்க இவரைத்தான் அமீராக நியமிப்போம் என்று சொல்லி ஒத்தர் மட்டும் மாற்றம் செய்தாரு அவர் சொல்றாரு எனக்கு உடம்பட இயலாது இதுக்கு நான் விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர் முரம்பட்டா உமர் ரவி அல்லாஹு தாலான்னு சொன்னாங்க என்ன தெரியுமா நீங்க அவரை பார்த்து சொன்னாரு உங்களை உடம்பாட்டை விட்டு முரண்பாட்டை விட்டு விட்டு அஞ்சு பேருடைய கையில வைத்து பயத்து செய்தோ அந்த அஞ்சு பேரையும் பார்த்து சொன்னாங்க அப்படி அவர் பயத்து செய்ய வர இல்லையா அதே இடத்தில் அவரை கொலை செஞ்சு அடக்கம் செஞ்சிருந்தோம் ஏன் காரணம் ஏன் காரணம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருவருடைய கொலையை நான் பொறுத்துக் கொள்வேன் அவரால் வரக்கூடிய விளைவை நான் பொறுக்க மாட்டேன் நாங்க எப்படி பிரிஞ்சுக்கிறோம் நாங்க எப்படி பிரிஞ்சிருக்கிறோம் அந்த இடத்தில் என்ன வகை சொல்ல போறோம் இந்த அவங்களுக்கு தெரியும் தெரிய மாட்டாங்க கயாமத்துடைய நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு புத்தி சொன்னாங்க அப்படி ஒன்று அங்க நடக்க இல்லை அப்படி ஒன்று அங்க நடக்க இல்லை அவங்க சொன்னாங்க புத்தி சொன்னாங்க இப்படி நடக்கக்கூடாதுங்களுக்காக வேண்டி வாழ்க்கையில பிரியவானம் வாழ்க்கையில சேரப்பாருவோம் கடைசியாக நாங்க சேரோடமா என்ன செய்யணும் கண்ணியமான சங்கையான சகோதரர்களே ஒற்றுமையை வளர்க்கிறதுக்கு மூணு விஷயம் செய்வோம் அம்மா எனக்கும் உங்களுக்கும் அவளுக்குரிய பாட்டுகள் செய்வாங்க நான் சொல்ற மூணு விஷயம் வீட்டுக்குள்ளே வரணும் ஊர்லயும் வரோணம் பள்ளியிலையும் வரோணம் ஜமாத்துகள்லையும் வரோணம் அமைப்புகள்லையும் வரோணம் முதலாவது விடயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில பழச மறந்துடுங்கோ பலச பத்தி பேச பலச பழச பேச பேச நாளும் பழச பேச பேச பாவம் உமர் ரவி அல்லாஹு தாலான் அதில் பிரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவு செல்லவர்களை கொலை செய்ய வராங்க வால் கொண்டு வராங்க நான் கொண்டுட்டு வரப்போறேன் எனக்கு நாளைக்கு நூறு ஒட்டகம் கிடைக்கும் இந்த முகம்மதுடைய தலையை கொண்டு வைக்க போற இங்க சபையில அதுக்குத்தானே வீட்டை விட்டு வெளியானாரு அதுக்குத்தானே வாழ வாழை கொண்டு போனாரு போனவருக்குத்தான் இஸ்லாம் நசீபாகுது களிமா சொல்றாரு அதுக்கு பிறகு நபியோட சுமார் மக்காவில் எட்டு வருஷம் மதீனாவில் பதினோரு வருஷம் எத்தனை வருஷம் பாப்பா பத்தொன்பது வருஷம் நபியோட வாழ்றாங்க இந்த பத்தொன்பது வருஷ கால வாழ்க்கையில நபிசல்லம் எத்தனை நன்மாராயம் சொன்ன உமரை பார்த்து எனக்கு பிறகு நபியொத்தர் வருவார் இருந்தால் யாரு உமராகத்தான் இருக்கும் உமர் இப்படிப்பட்டவர் உமர் இப்படிப்பட்டவர் உமர் இப்படிப்பட்டவர் என்று உமரை பற்றி புகழ்ந்து கொண்டே போனாங்க எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம் ஒரு சந்தர்ப்பத்திலையாவது சொன்னாங்களா நபி உமரை பார்த்து உமரே நீங்க யாரு தெரியுமா பாப்பா இந்த தலையை கொண்டு போக வந்தவர் தானே என்ற பழச பேசல பழச பேசல செய்ய வந்தவன் தான் பேசினாங்க மவுத்து வரைக்கும் நல்லா சொல்லுங்க பாச மறந்துட்டாங்க அந்த சொல்றோம் பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தையும் தொட்டு காட்டிட்டு லைட்டா பேசிட்டு மசூரால சென்றுட்டு அங்கத்துல பேசினோம் பேசிட்டு வந்து சொல்றோம் நான் சொல்லி காட்டினேன் அவருக்கு பத்து நீக்கும் கொஞ்சம் லைட்டா அது எங்களுக்கு ஒரு பெருமை அது எங்களுக்கு ஒரு பெருமை யூசுப் அலை சலாம் குரான் சொல்லுது தந்த சகோதரர்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க ஒரு பால் கிணத்துல தள்ளுறாங்க இந்த சம்பவம் நடந்து முப்பது வருடங்களுக்கு பிறகு யூசுப் அலை சலாத்த அந்த சகோதரர் சந்திக்கிறாங்க அல்லாஹ் குரான் சொல்றான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் யூசுப் சலாம் தந்த சகோதரர்களை மன்னிச்சாங்க முபஸ்ரீங்கள் சொல்றாங்க எப்படி தெரியுமா மன்னிச்சாங்க அன்றைக்கு நாளைக்கு பிறகு அந்த யூசுப் அலைசலாம் தந்த சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு சபையிலையும் கிணம் என்ற வார்த்தையை பேசுற ஏன் கிணம் என்று சொன்னா அவங்களுக்கு பழசு ஞாபகத்துக்கு வரலாம் பழசு ஞாபகத்துக்கு வரலாம் இவர் என்றாரு நான் இவரை தள்ளினோம் தானே என்றது உள்ளத்துல வந்து பழசி ஞாபகத்துக்கு வந்து அவளுக்கு வகையான வீட்டு ஃபீலிங் கோபம் இறுதி ஃபீலிங் உருவாகிறதே என்பதின் காரணமாக குரான் கூட சொல்லுது அவங்க மிகர் என்ற வார்த்தையை பாதிக்காம சிஜிருந்த வார்த்தையை சம்பாதிச்சாங்க பழத்தை மறந்துடுங்கோ மறந்துடுங்கோம் தாய்மார்களே சகோதரிகளே பழத்தை மறந்துருந்தோம் மாமி செஞ்சத்தை மறந்துருந்தோம் மைனி பற்றி செஞ்சத்தை மறந்துருந்தோம் ஒரு இடத்துல போனா கணவனுக்கும் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சரியான சண்டை சரியான பிரச்சனை கணவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு இப்படித்தான் வீட்டில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இவன் சும்மா சண்டை பிடிக்கிறான் என்னன்னு தெரியாது அப்ப இதற்கு ஒரு கவுன்சிலிங் செய்வோம் இவ்வளவு கூப்பிட்டு வச்சு மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் சரியா இதை பத்தி பேசுவோம் உண்டு ஒரு ஆளும் எடுத்து பேசுறாரு அவ பேசினா இந்த பெண் சொல்றா அவட உள்ளத்தில் எல்லாம் சொல்றா எனக்கு என்ன தெரியுமா இவரோட உள்ள பிரச்சனை நான் கல்யாணம் முடிச்ச புதுசில ஏண்ட மாமி இவந்த உமா எனக்கு தந்த அட்டகாசம் இருக்குது எனக்கு தந்த டோர்ச்சரிங் இருக்குது என்ன எப்படி கஷ்டப்படுத்தினாண்டா அதன் நினைச்சும் பொழுதெல்லாம் எனக்கு இவருடைய தான் கோபம் வரும் யாருடைய கோபம் வரும் யாரோட மாப்பிள்ளையோட இவட உண்மை தானே இவட உண்மை செஞ்ச துரோகம் இவட உண்மை எனக்கு செஞ்ச அநியாயம் இவட உண்மை எனக்கு செஞ்ச அட்டகாசம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அந்த கோபத்தை காட்டுறது யாருங்க மாப்பிள்ளையிட்ட இப்ப இந்த கவுன்சிலிங் செய்யக்கூடிய ஹசரத் சொன்னாரா அந்த உமா அந்த பெண்ணை பார்த்து தாயே ஒரு வேலை செய் ஓண்ட மாமிய கூட்டிக் கொண்டு வா நான் இன்ஷால்லா அவகிட்ட சொல்றேன் உனகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அவன் மன்னிச்சுட்டா தடுத்தானேன்னு சொல்லி அப்ப இந்த பெண் சொன்னாவாம் இல்ல இல்ல இந்த மாமி ஆறு வருஷங்களுக்கு முன்னால மௌத்தாகித்தாங்க எந்த மாமி மாமியில கவர்ல மண்ணள்ளி போட்டாச்சு ஆனா மாமி செஞ்ச தவற மன்னிக்கல எங்களுக்கு வாப்பா அடைச்சிட்டோம் வாப்ப செஞ்ச தவற என்று சொல்லி காட்டுவோம் உங்களோட வாப்ப யாரு தெரியுமா உங்களோட வாப்ப யாரு தெரியுமா எங்களுக்கு செஞ்ச அட்டகாசம் தெரியும் நீங்க அவத புள்ள தானே நாங்க உங்களை நம்ப மாட்டோம் அவன் என்ன வாப்பா எதுக்கு அவன் என்ன செய்ய இந்த ஜாகரியத்துல தானே நாங்க இன்னும் வாழ்றோம் மறந்துடுவோம் பழச பேசவானம் புதுச பேசுவோம் ரெண்டாவது செய்வோம் வாழ்க்கையில விட்டு குடும்பம் பிடிவாதம் பிடிக்க வானம் பிடிவாதத்து கடமில் உடன்படிக்க உடன்படிக்கை செய்யலாங்க சொல்லலாம் சொல்ல உடன்படிக்கை எப்படி விட்டு கொடுத்தாங்க அலிரவி அல்லாது நிக்கிறான் ஏலா ஏண்ட கையால வெட்ட மாட்டேன் ஏண்ட கையால் அழிக்க மாட்டேன் ஏண்ட கையால் ஒன்றும் செய்ய மாட்டேன் தாஜுல் மதீனா முகமது ரசூல்லா சொல்றாங்க அலிய பார்த்து அலியே நீ வெட்டாதே வாப்பா எனக்கு காட்டித்தான் நான் அழிச்சு போடுறேன் எனக்கு காட்டித்தான் நான் அழிச்சு போடுறேன் இது கோலத்தனமா இது கோலத்தனமா விட்டு கொடுப்போம் உலகத்துல விட்டு கொடுத்தா சாதிப்பீங்க சரித்திரம் வரைப்பீங்க எக்ரிமெண்ட்ல வருகிறது மக்காவை சேர்ந்த யாராவது கனிமா சொல்லி அல்லாத ரப்பாக ஏற்றுக்கொண்டு முகமது ரசூல்லாவ ரசூலாக ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்து சேர்ந்தா அவங்கள திருப்பி ஒப்படைச்சிடணும் அவங்கள திருப்பி ஒப்படைச்சிடணும் மதீனாவில் உள்ள யாராவது முருந்தந்தாரி மக்காவுக்கு போனா நாங்க அவங்கள திருப்பி படைச்சவும் மாட்டோம் என்ன நியாயங்க இது அங்கிருந்து யாராவது இங்க வந்தா நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது திருப்பி அனுப்பப்படணும் எங்கிருந்து உங்களிருந்து யாராவது எங்க வந்தா நாங்க கபூல் செய்வோம் திருப்பி அனுப்ப மாட்டோம் சொன்னாங்க சல்லல்லா செல்லம் ஹாம் செய்வோம் விட்டு கொடுத்தாங்க ஒரு வருஷம் பூர்த்தியாக மக்காவுடைய வெற்றி நசிவாகுது உம்ரத்து ஹவா செய்தாங்க ரெண்டு வருஷம் பூர்த்தியாக மக்காவுடைய வெற்றி நசிவாகுது விட்டு கொடுங்கவாப்பா ஒரு சின்ன மசாயிலுக்கு கண்டுபிடிக்க வாடம் ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஊரை பிரிஞ்சு போக வாடம் ஒரு சின்ன பிரச்சனைக்கு வேறொன்ற செய்ய வாடம் மீதானையாக எந்த உள்ளத்துல யாரையும் குத்தி பேசுற நோக்கம் இல்லை செய்யணுமா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம பள்ளியில செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா நீங்க செஞ்சுக்கோங்க நாங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் நாங்க இந்த வீட்டுல செய்யறோம் நீங்க வீட்டுல செய்ய வாடாம் நீங்களும் பள்ளிக்கு வந்து செய்யுங்களேன் நாங்க இந்த மூலையில் இருக்கிறோம் நீங்க அந்த மூல செய்யுங்களேன் என்று சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவங்க திக்கரும் செய்வாங்க இவங்க தாவத்தும் செய்வாங்க அந்த உலமாக்கள் தரிசனம் நடத்துவாங்க யாரோட யாரும் முட்டிக்கொள்ள மாட்டாங்க எல்லாம் வீருடைய கர்மம் அல்லவா எல்லாம் வீருடைய செயற்பாடு அல்லவா அன்புக்குரிய சகோதரர்களே சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு ஆ பா தா சொல்லி கொடுக்க பாருங்கோ மௌலானா அபுல் ஹசன் அலி ஹுசைன் நதிரி சொல்றாங்க எந்த ஊர்ல என்ற சத்தம் கேட்குமோ அந்த ஊருக்கு ரிஜத்து வரமாட்டாரு எந்த ஊர்ல வயசாளிகள் மட்டும் குரான் ஓதுறாங்களோ அந்த ஊரை விட்டு இஸ்லாம் பைத்திடும் வயசாளிகள் குரான் ஓதுவாங்க ஐம்பது வருஷம் போன யாரும் ஓத மாட்டாங்க அது ஓத மாட்டாங்க சின்ன பிள்ளைகளுக்கு குரான் சொல்லிக் கொடுக்கிறோம் உள்ள வரட்டும் பள்ளிக்குள்ள வரட்டும் குரான் ஓவட்டும் மஷா விட்டு கொடுக்கிற பழக்கம் பலச பேசாத பழக்கம் மூணாவது மக்களுடைய தவறுகளை மறைந்தோம் ஏந்த பாவத்துக்கு நான் எப்படி திரை போடுறேனோ ஏந்த பாவத்தை நான் எப்படி மறைக்கிறேனோ நான் செஞ்ச ஒரு தவறை எப்படி யாருக்கே சொல்ல மாட்டேனோ இதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே அன்பான தாய்மார்களே அன்பான சகோதரிகளே மற்றவர்களுடைய தவற நாங்கள் மறைப்போம் ஒருத்தர் பாவம் செஞ்சிருக்காரா என்ற கண்ணுக்கு தென்படுதா நான் அதை மறைச்சிடுறேன் இந்த வாய் அதை பத்தி யாரோட்டே பேச மாட்டாரு அவற்றை கண்டுட்டோம் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் பேஸ்புக்ல போட்டுட்டோம் யூடியூப்ல போட்டுட்டோம் சில மக்கள் சில மக்களுடைய தவற தூக்கி போட்டாங்க பேஸ்புக்ல அவங்க மௌத்தாகிட்டாங்க அல்லது பாஸ்வேர்ட மறந்துட்டாங்க அவங்க எப்படி சௌபா செய்வாங்க எப்படி சௌபா செய்ய போறீங்க சும்மா சொல்ல இல்லை நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சொல்றேன் ஒரு சகோதரர் ஒரு ஒரு போய் ஒரு வாலிபர் தன்னுடைய காதலியின் மீது ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அவளோட சேர்ந்தெடுத்த போட்டோ எல்லாம் யூடியூப்ல போட்டுட்டாரு அப்லோட் பண்ணிட்டாரு வேற அக்கௌண்ட் ஒன்று தொடர்ந்து தம் தம் எல்லாம் உள்ளுக்காக்கிட்டாரு ரெண்டு மூணு மாசம் போகக்குள்ள கௌபா செய்ய நினைக்கிறாரு பாஸ்வேர்டை மறந்து தவிப்பேன் அதடிக்கிறார் இதடிக்கிறார் ஒன்றும் வருவில்லை இந்த பாவத்தை அந்த பாவத்தை மறைக்கிறது போல மற்ற இந்த பாவத்தை மறைந்தோம் ஒரு நாள் ராவு போனாங்க சுருக்கமா சொல்றேன் நேரம் இடம் கொடுக்கல அது போனாங்க ஒரு வயசாதி மனிதர் மது போதையில படுத்திருக்கிறாரு அவருடைய வேலைக்காரி அடிமை பெண் பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறார் தொலக்க தட்டிக் கொண்டிருக்கிறார் உமர் உதயமாக சாரானோ கதவு பின் கதவால தான் வந்தாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்ப சஞ்சலப்பட்டாங்க சொன்னாங்க இந்த கிழட்டு பருவத்திலையா உனக்கு இந்த பாவம் என்று சொல்லி உமர் உதயமாக சாரானோ அந்த வயோதிபரை தண்டித்தார்கள் கடினமா பேசுகிறார்கள் அந்த வயோதிபர் மது போதையில இருந்தாலும் அவர் உண்மையை சொன்னார் உமரை பார்த்து உமரே நான் செஞ்சது ஒரு தவறு வாப்பா நான் செஞ்சது மது அருந்தி இருக்கிறேன் இந்த தவறத்தான் நான் செஞ்சேன் ஆனா நீங்க செஞ்ச தவறு மூணு ஏந்த பாவத்தை துருவி துருவி ஆராய்ந்து வந்திருக்கிறீங்க ஏந்த வீட்டுக்கு சலாம் சொல்லாம வந்திருக்கிறீங்க ஏந்த வீட்டுக்கு சலாம் சொல்லாம வந்தது மட்டுமல்ல ஏந்த வீட்டினுடைய பின்கதவரை வந்திருக்கிறீங்க உமரது எல்லாரும் தந்த சைடு இருந்த சால்வை அல்ல முகத்தை மறைச்சாங்க ஒன்றும் பேசல நேரே வைத்தாங்க போன அப்துல்லா ரசூல் எல்லாரும் ரோட்ல நிக்கிறாங்க அவங்க ஒன்றும் கேட்கவும் இல்லை அங்க என்ன லைஃப் என்ன பார்த்தி கொண்டும் கேட்கவும் இல்லை இவர் சொல்லவும் இல்லை அடுத்த நாள் காலையில இந்த வயோதிபர் மது போதையில் இருந்தவர் ரொம்ப சங்கடப்படுறாரு அவருக்கு ஒரு வகையான அவருக்கு ஒரு வகையான ஆத்திரம் என்ன செஞ்சுட்டேன் எப்ப உமருடைய படை வருமோ தெரியாது என்ன பிடிக்க வருவாங்களோ தெரியாது என்று அச்சத்தில் இருக்கிறாரு கொஞ்ச நாள் கழிவு யாரும் வர இல்ல இந்த மனிதர் வெட்க உணர்வோடு வெட்க உணர்வோடு போராறு நபி உமருடைய சபைக்கு வைத்து பின்னுக்கு உட்கார்ந்து கொண்டாரு வந்திருக்கிறது அந்த அப்பா அந்த வயதாளி மனிதரை உமருக்கிட்ட கூப்பிட்டாரு கிட்ட கூப்பிட்டு சொன்னாரோட காதை கிட்ட கொண்டு வான்னு சொல்லி சபையில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க உமர் ரவி அல்லாஹு தாலான்பு அந்த மனிதனுடைய காதல ரகசியம் பேசினார் காதல வல்லதி பாச முகம்மது எந்த அல்லாஹ் எந்த முகம்மது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை எந்த ஹக்கான தீனை கொண்டு அனுப்பினானோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக ஏ மனிதா அண்டைக்கு ராவு நான் என்ன காட்சிய உனக்கிட்ட கண்டேனோ உன வீட்டுக்குள்ள பார்த்தேனோ அந்த செய்தியை நான் இதுவரைக்கும் யாருக்கையும் சொல்லல என்னோட வந்த அப்துல்லா மசூதுக்கும் நான் சொல்ல இல்ல வாப்பா நான் அதை மறைச்சிட்டேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த வயோதிபர் சொன்னார் உமரை உமரே உங்களோட கால கிட்ட கொண்டு வாங்கோ நானும் ஒரு ரகசியம் சொல்றேன் அவர் சொன்னாரே வல்லதி பாசு எந்த அக்கான மீனை கொண்டு அல்லாஹ் அந்த முகம்மது உலகத்துக்கு நபியாக அனுப்பினாலோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன் அன்றைக்கு நாளைக்கு பிறகு இன்று வரைக்கும் மதுவை நான் வாயில வச்சு கூட பார்க்கல சபையில உமர் ரவி அல்லாஹு அல்லாஹு அக்பர் சொல்றாங்க சபையில் உள்ள மக்கள் யாருக்கும் என்னத்துக்கு என்று தெரியாது உமருடைய மாசுக்கு பிறகுதான் இந்த செய்தி வெளியே வருகிறது மற்றவந்த பாவத்தை மறைங்கோ மற்றவந்த பாவத்தை பள்ளியில பேசவானும் மற்றவந்த பாவத்துக்கு ராவையிலிருந்து சௌபா செய்வோம் தந்த பாவத்தை நினைச்சு நினைச்சு செய்தது போல தந்த பாவத்துக்கு அல்லாதத்துல மன்னிப்பு கேட்கறது போல மற்றவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேடுவோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சிபார்த்தை நசிவாக்குவானாக இந்த தந்தைகளை தந்தருவானாக அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து ஒற்றுமையான சகோதரத்துவமான வாழ்வை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக நம் அனைவருடைய சகல கர்மங்களையும் காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பானாக இந்த அமைப்பு இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த குறிப்பாக இந்த மஜ்மாவுல் ஷபாப் அல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புக்கு அல்லாஹ் மேலான கூடி கொடுப்பானாக அவருடைய பணியை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக இந்த பணி எல்லா பிரதேசங்களிலும் ஆர்வாரம் இல்லாமல் அமைதியான முறையில் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய மக்களை ஆதரிப்பதற்காக வேண்டி வரவேற்பதற்காக வேண்டி நாங்கள் தாவா செய்ய மாட்டோம் நாங்கள் மிஷனரி ஒர்க் செய்ய மாட்டோம் யாரையும் போய் வாக்கரப்படுத்த மாட்டோம் யாரும் வந்தால் அவர்களை சங்கைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த மஜிமா ஷவாப் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அவர்களையும் பொருந்திக் கொள்வானாக அவருடைய பணியை ஹிலாசி நசீபாக்குவானாக அந்த பணியை போன்ற பணியை அல்லாஹ் எங்களுக்கும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தருவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து For more lectures, visit slhub.com.